الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ولقد نصركم الله ببدر وعنتم أذلة واتقوا الله لعلكم وقال النبی صلی اللہ علیہ وسلم لغدوت او روحت فی سبیل اللہ خیر مما تطلع علیہ الشمس او تغرب او كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லாத ஷானுக்கும் தாலாவிற்கே உரித்தாகுங்க எம்பெருமானா செல்லல்லாக அழைக்க செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவகங்கள் தவத்தாவகங்கள் சுகதாக்கள் சுவாடிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அவ்வாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் ஆகும் கண்ணியத்திற்கும் இறைநேசத்திற்கும் இணைந்தால் அல்லாஹுவை நல்லடியார்களே பதில் போர்க்களத்தை பற்றியும் பதிலின் தியாகிகளை பற்றியும் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவை நல்லடியார்களே இஸ்லாமிய வரலாற்றில் இந்த தியாகிகள் மட்டும் இல்லை என்றால் இஸ்லாம் அழிந்து போயிருக்கும் என்ற சூழலில் இஸ்லாத்திற்கு உயிர் கொடுத்த தியாகிகளை உலகம் உள்ளளவும் நினைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் குரானிலே பேசுகிறார் வழக்கது நசலக்கும் அல்லாஹ் விபத் அல்லாஹ் பதிலே வெற்றியை கொடுத்த செய்தியை சொல்லுவார் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நன்னடியார்களே பொதுவாகவே பெருமானார் செல்லல்லாக அடிவ செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த ஒரு பெரிய மொஜிசா நடக்க போற விஷயங்களையும் பெருமானார் சொல்லிவிடுவார்கள் நடக்க போகிற விஷயங்களை நாசூக்காக சொல்லுகிற பண்பாடு பெருமானாருக்கு உரித்தான பண்பாடு இதற்கு நிறைய வரலாறுகளை சான்றாக சொல்ல முடியும் சுஹைபின் ஆம்புல் இவர்களுக்கும் உமர் அலியல்லாவுக்கும் கடுமையான சண்டை உமர் அலியல்லாவுக்காரா சொன்னார்கள் பெருமானாரிடத்திலே தனியார் சூழல்லா கொஞ்சம் என்னை விடுங்க நாயகமே அன்சிய சன்னியத்தை சகலிபுனா சகலிபு அமரினுடைய பல்ல தட்டிட்டு வந்தாரு கொஞ்சம் விடுங்க அவர் இனிமேல் பேசக்கூடாது பேசுவதற்கு பல்லு இருக்கக்கூடாது அனுமதி கொடுங்கள் நாயகமே என்கிற பொழுது பெருமானார் செல்லல்லாஹ் செல்லம் சொல்லுவார்கள் தகவு அவரை நீ விட்டுவிடு லல்லகு எசுருக்க யோமா ஒரு நாள் உனக்கு அவர் சந்தோஷம் அளிப்பார் நீ விட்டுவிடு என்று பெருமானார் செல்லல்லா குடிவு செல்லும் சொன்னார்கள் பெருமானாரின் வபாத்தின் பொழுது உமர் அல்லா கவலையில் இருக்கிற பொழுது உமர் அல்லாவினுடைய கவலையை நீக்குகிற அரும்பருந்தாக இருந்தவர் யாரின் பள்ளை உடைப்பேன் என்று உமர் கிளம்பினாரோ அந்த சகலி குணு அமர் அலி அல்லாஹுத்தாராதான் என்ற வரலாற்றை பாருங்கள் பின்னால் நடக்கிற செய்தியை பெருமானார் முன்னால் சொல்லுவார்கள் இது நாயகத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிற அறிவிப்பு அக்ரத்திமனு இப்னு சிஃபியின் தாரா கடுமையாக நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள் இவர்கள் எழுவார்களா இல்லையா என்ன சூழல் இவர்கள் எழுவார்களா இல்லையா கடுமையான இக்கட்டான சூழல் பெருமானா செல்லல்லா அப்படி வசனம் பார்க்க சென்றார்கள் சில பேர் மருத்துவமனையில படுத்திருப்பாங்க கடுமையான கோமாவில் இருப்பாரு பார்க்கிற டாக்டர் மண்ணே போட்டுருவான் இவர் பின்னாடி பல வருஷம் வாழ்ந்துட்டு இருப்பாரு இதை போன்று பெருமானார் செல்லல்லா வடிவ செல்லம் போனார்கள் பார்ப்பதற்காக பார்த்த பொழுது அக்ரா சிப்பி அல்லாஹு சொன்னார்கள் நாயகமே நான் பிழைக்கிற மாதிரி தெரியல எனக்காக துவா செய்யுங்கள் என்கிற பொழுது பெருமானார் சொன்னார்கள் அப்படி அல்ல நீங்கள் வாழுவீர்கள் நீங்கள் விஜயத்து செய்வீர்கள் பலஸ்தீன் பகுதியில் இருப்பீர்கள் ரிபுவா என்ற இடத்தில் தான் இறப்பீர்கள் அலீசு நூட்களிலே பதிவான வரலாறு கடைசியில் அவர்கள் இருந்தார்கள் பலஸ்தீனிலே ரிபுவா என்ற இடத்திலே தான் அவர்கள் இறந்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்க பெருமானார் வருகிற செய்திகளை சொல்லுகிற ஆட்கள் நாயகத்திற்கு அல்லாஹ் வழங்கியிருந்தார் பெருமானார் செல்லல்லாஹ் அலைவர் செல்லம் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு யார் முதலில் என்னை வந்து சந்திப்பார் என்பதையும் சொன்னார்களே நான் மௌத்தாகிறதுக்கு பிறகு பஸ்தி என்னை வந்து சந்திப்பது பாத்திமா பாத்திமா தான் முதல்ல வாங்கிறத சொல்றாங்க என் மனைவிகளில் என்னை முதலில் சந்திப்பது வாத்துவது ஆ எதன் கையால் நீளமான நிறைய தான தர்மம் செய்யக்கூடிய சைனமுதான் என்னை முதலில் வந்து சந்திப்பார்கள் நான் இறந்ததற்கு பிறகு முதல் முதலிலே மூத்தாகி என்னை சந்திப்பவர்கள் சைனம் என்று வாழுகிற காலத்திலேயே பெருமானார் சொல்லுவார்கள் அபூதர் வெளியல்லாஹுத்தாலாவினுடைய வரலாறு விரும்பதற்கு சான்று அபூதர் வெளியல்லாஹுத்தாலா சூஃபி கடுமையான கசவு யார் எது செஞ்சாலும் பிடிக்காது உஸ்மான் ரடி இடத்திலேயே சண்டைக்கு போனவர்கள் அது என்ன காசுகளை எல்லாம் சேர்த்து வைத்து நாற்பதில் ஒன்று ஜக்காத்து கொடுக்கலாம் அந்த வேலை எல்லாம் நமக்கு எதற்கு வருவதை எல்லாம் அப்பொழுதே செலவழிக்கலாமே அல்ல பறவைகளுக்கு கொடுக்கிறான் விலங்குகளுக்கு கொடுக்கிறான் எல்லோருக்கும் உணவளிக்கிற ரப்பு நமக்கு கொடுக்க மாட்டானா இந்த காசு பணத்தை எல்லாம் அரசாங்கத்தில் வைக்கவே கூடாதுன்னு உமர் உஸ்மான் அலி எல்லாவிடத்திலே சண்டை ஓட்டவர்கள் அபூதர் இந்த அபூதர்ல பார்த்து பெருமானார் கேட்கிறாங்க அபூதர் மக்காவாசிகள் ஒருவேளை உங்களை மிரட்டினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அபூதரடி அல்லாவுக்கு பேர் என்னன்னா ஹமாமத்தே மக்கா மக்காவின் மாடப்புறா மக்காவிலே நிறைய புறாக்கள் இருக்கிறது அல்லவா இதை போன்று அபூதரடி அல்லா மக்காவில் எந்த பகுதியில போனாலும் உட்கார்ந்துருப்பாங்க காபாவை சுத்தி சுத்தி வந்து வந்து அமர்ந்திருப்பார்கள் அதனால் பெருமானார் வைத்த பெயர் ஹமாமத்தே மக்கா மக்காவின் மாடப்புறா இந்த மக்காவை விட்டு உண்மை விரட்டி விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் நாயகமே மதீனாவின் புறாவாக நான் மாறிவிடுவேன் மதீனாவிலே உங்களின் ரவுலாவை சுத்தி வருகிற புறாக்களில் ஒரு புறாவாக நான் ஆகிவிடுவேன் நாயகமே அவர்களும் உம்மை விரட்டி விட்டால் நீ என்ன செய்வாய் அபூதரே என்று பெருமானார் கேட்கிற பொழுது நாயகமே நான் பைத்துல் முக்கத்தசின் புறாவாக மாறிவிடுவேன் நாயகமே அங்கு சென்று விடுவேன் ஷாமுக்கு சென்று விடுவேன் நாயகமே பைத்துல் முக்கத்தசுக்கு சென்று விடுவேன் அவர்களும் உம்மை விரட்டி விட்டால் நீ என்ன செய்வாய் என் வாளெடுத்து போர் செய்வேன் இந்த மூன்று இடத்தில் ஒரு இடத்தில் தான் இருப்பேன் தவிர அதில் தான் என் உயிர் போக வேண்டும் தவிர அப்படி இல்லை என்றால் நான் வாழ்த்து போர் செய்வேன் நாயகமே என்கிற பொழுது பெருமானார் செல்லல்லாஹு அலைவர் செல்லும் ஒரு வார்த்தை சொன்னார்கள் தம்சி வகதா இவர் தனியாகவே வாழுவார் தமூத்து வகதா தனியாகவே மௌத்தாகுவார் துபு அங்கு வகதா நாளை வறுமையிலும் தனியாகவே அடக்கப்படுவார் தனியாகவே எழுப்பப்படுவார் என்று பெருமானார் சொல்லல்லா ஒளிவ செல்லம் என்றோ சொன்னது கடைசியிலே அவரின் பபாத்தும் அப்படித்தான் நடந்தது மனைவியோடு தனியாக ஒரு பாலைவன பகுதிகளை இருக்கிறார்கள் பாலைவன பகுதியில் தான் இறந்தார்கள் அப்பொழுது மனைவி கேட்கிறார்கள் பார்த்து பார்த்து அழுகிறார்கள் மனைவியை பார்த்து கேட்டார்கள் என்னை பார்த்து எதற்கு அழுகிறீர் நான் லாபிலாக இல்லல்லா முகம்மது ரசூல்லா என்ற திருக்கலிமாவோடு மௌத்தாக போகிறேன் கண்மணி நாயகத்தை இதுவரை கனவிலே கண்டுகொண்டிருந்தேன் இனி நான் நினைவிலேயே பெருமானாரை காணப்போகிறேன் பிறகு எதற்கு நீங்கள் அழுகிறீர்கள் மனைவியே எதற்கு அழுகிறாய் வேறொன்றும் இல்லை நீங்கள் இறந்து விட்டால் கப்பனிடுவதற்கு ஆணை சகிகான ஹதீஸ் கபனிடுவதற்கான இல்லை அப்துல்லா அபூதர் அலி அல்லாஹுத்தலா சொன்னார்களாம் இந்த கவலை உனக்கு தேவையில்லை பெருமானார் வாடும் காலத்திலேயே எனக்கு கபனிடுகிற பொறுப்பை அப்துல்லா பின் மஸ்கூத் அலி அல்லாவுக்கு கொடுத்து விட்டார்கள் வாழும் பொழுதே கொடுத்து விட்டார்கள் அப்துல்லா இப்னு மசூத் இவர் இறக்கிற இடத்திற்கு நீ செல்லுவாய் இவருக்கு கபன் போடுவாய் என்று சொன்னார்கள் கண்டிப்பாக இது நடக்கும் சொல்லிட்டு மூத்தா போயிட்டாங்க ஒரு பிரயாண கூட்டம் ஒன்று ஒட்டகத்திலையும் குதிரையிலையும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே பார்த்தால் அப்துல்லா பின் மஸ்தூத் அலி அல்லா என்றால் அவங்க இருக்கிறார்கள் பார்க்கிறார்கள் அபூதர் அலி அல்லா வபாத்தாக இருக்கிறார்கள் அப்துல்லா பின் மசூது சொன்னார்கள் பெருமானார் என்றைக்கு என்னிடத்திலே சொன்னார்களோ அபூதர்களுக்கு நீதான் இடுவாய் என்று என்றைக்கு சொன்னார்களோ அன்றைக்கே கப்பல் துணி வாங்கி வைத்து விட்டேன் எப்பொழுதும் நடக்கலாமா என்னோடே கபன் துணி இருக்கிறது நான் அடக்கம் செய்கிறேன் என்று அடக்கிவிட்டு சென்றார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம் நாளை நடக்கிற செய்தியை சொல்லும் ஆட்கள் நாயகத்திற்கு உண்டு அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்தார் ஒரு கிராமவாசி பெருமானார் செல்லல்லாஹு பதிவு வஸல்லம் அவர்களை பார்க்க வருகிறார் துல்லினி யா இல்லா யுதகிலினி ஜன்னா வ யுபஇதினி அறிவிப்பு செய்யுங்கள் நாயகமே அந்த அறிவிப்பு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா நான் நரகத்திற்கு செல்லக்கூடாது நரகத்தை விட்டு தூரமாக்க வேண்டும் சொர்க்கத்திலே என்னை நுழைய வைக்க வேண்டும் இப்படி ஒரு அமலை சொல்லிக் கொடுங்க நான் வேகமா சொர்க்கத்தில் நுழைய வைக்கிறேன் கோமான் நபிகள் கோமான் செல்லல்லா செல்லும் சொன்னார்கள் தக்கூலுள் அதுல துகுத்தில் பதுல ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் எப்ப பேசினாலும் நீதமா பேசணும் உனக்கு மிஞ்சியதை அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும் இதெல்லாம் எனக்கு நடக்காது எப்ப பேசலாம்னாலும் நீதமா நான் பேச முடியுமா என் பொண்டாட்டிட்டு புரியுமா நீதமா பேச முடியுமா பேசினா விடுவாளா அதெல்லாம் வேணாம் நாயகமே நீதமா என்கிட்ட பேசவும் முடியாது மிஞ்சி எதையெல்லாம் கொடுக்கிற அளவுக்கு உங்களை போன்ற கொடைவல்லனும் நான் இல்லை அதுவும் கொடுக்க மாட்டேன் வேற ஏதாவது சொல்லுங்க நாயகம் பெருமானா செல்லல்லா பொலிவ செல்லும் அந்த கிராமவாசியை பார்த்து சந்தோஷம் அடைந்து விட்டு சொன்னார்கள் பூமான் நபிகள் பூமான் செல்லல்லாஹு அழைப்பு செல்லும் என்றவர்கள் உன்னிடத்திலே ஒரு ஒட்டகை இருக்கிறது அல்லவா நாயகமே இருக்கிறது இந்த ஏரியாவில தண்ணீர் இல்லை தெரியுமா நாயகமே உங்களுடைய தோல் துருத்தியை வைத்து தண்ணீரை எடுத்து இந்த ஒட்டகத்திலே கொண்டு போய் தண்ணீர் இல்லாத மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருங்கள் உங்கள் ஒட்டகையும் சாகாது இந்த தண்ணீர் பையும் அழியாது என்றார்கள் பெருமானார் சொல்லி பல ஆண்டு காலமானது இவரும் சகிதானார் இந்த தராவி கிராமவாசியும் சகிதானா ஒட்டகமும் இறக்கவில்லை தண்ணீர் துருத்தியும் அழியவில்லை அதீதுகளிலே பார்க்க முடிகிறது பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி செல்லும் பின்னால் என்ன நடக்கும் என்பதை சொல்லும் ஆட்கள் உண்டு உண்மை ஐமன் பதில் போர்க்களத்தின் பொழுது வருகிறார்கள் நாயகமே போருக்கு நானும் வர வேண்டும் ஆனால் ஒரு நிபந்தனை பெண்மணி போருக்கு நானும் வர வேண்டும் அங்கு நான் சகிதாக வேண்டும் எவ்வளவு ஆசை போருக்கு வர வேண்டும் அங்கு நான் சகிதாக வேண்டும் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி செல்லம் சொன்னார்கள் உங்கள் வீட்டிலேயே இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஷஹீதாவீர்கள் என்றார்கள் ஷஹீதனுடைய அந்தத்தை அல்லாஹ் கொடுப்பான் ஆவீர்கள் கடைசியில என்ன ஆனது வீட்டிலேயே இருந்தார்கள் அவர்களுடைய வேலைக்கார பெண்மணிகள் வேலைக்கு இருந்தவர்களே அடித்து கொலை செய்தார்கள் வீட்டிலேயே சகிதானார்கள் வரலாறு சொல்லும் அப்துல்லாஹின் யசுர் ரலியல்லாஹு தாலாவினுடைய வரலாறு பெருமானார் சொல்லும் போதே சொன்னார்களா தைசு கர்ணா கர்ண் என்று சொன்னால் அரபியில ஒரு நூற்றாண்டு அர்த்தம் நூறு வருஷம் இதுக்கு பேர்லாம் கர்ண் தைசு கர்ணா நீங்கள் ஒரு நூற்றாண்டு வாழ்வீர்கள் கரெக்டா நூறு வருஷம் வரைக்கும் வாழ்ந்த சரியாக வாழ்ந்தார் பெருமானார் சொன்னார்கள் உங்களுடைய கன்னத்திலே இருக்கக்கூடிய மறு காணியாகாமல் நீங்கள் மௌத்தாக மாட்டீர்கள் பெரிய மறு ஒன்று இருந்தது அப்துல்லாஹின் எசிர் அலி அல்லாவுக்கு கன்னத்திலே இருந்தது வபாத்தாகிற பொழுது அந்த மறுவை காணவில்லை பெருமானார் சொன்னது நடக்கும் செய்திபுன் சௌஹான் முனு சௌஹான் வாழுகிற காலத்திலேயே பெருமானார் செல்லல்லா ஒளி வச்சலம் சொன்னார்கள் நீ சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி உன்னுடைய உறுப்பு சொர்க்கத்துக்கு போகும்னா நாவல் போர்க்களத்திற்கு சென்றார் இவருடைய கை இடது கை ஷஹீதாக்கப்பட்டது இடது கை வானத்திலே பறந்ததாம் எல்லா சகாபாக்களும் பார்த்தார்கள் எல்லா அதிச நூட்களிலும் இடம்பெற்றிருக்கிறது வானத்திலே சென்றது அதற்கு பிறகு இருபது ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் கையில்லாமலே வாழ்ந்தார்கள் இவர்கள் வாழுகிற காலத்திலேயே தன் உறுப்பை முன்னால் சொர்க்கத்திற்கு அனுப்புவார்கள் என்ற சிவச்செய்தியை பெருமானார் செல்லல்லா ஒளிவர் செல்லும் சொல்லியிருக்கிறார்கள் சைதுமன் அக்ரா ரலியல்லாஹு தாலா அவர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம் செய்திமன் அக்ரஹை நோய் விசாரிக்க பெருமானார் செல்லுகிற பொழுது சொன்னார்கள் செய்திமன் அக்ர நீ இந்த நோயிலே இறக்க இறக்க மாட்டாய் எனக்கு பின்னாலும் நீ வாழுவாய் நான் இறந்ததற்கு பிறகு வாழுவாய் ஆனால் ஒன்று அந்த நேரத்திலே உன் கண் பார்வை போய்விடும் இப்பொழுது நீ என்ன சொல்லுகிறாய் இப்பொழுதே இறப்பதற்காக வேண்டி நான் துவா செய்யவா அல்லது எனக்கு பின்னாலும் கண் பார்வை இல்லாமல் வாழ்வதற்கு துவா செய்யவா என்று கேட்கிற பொழுது தசி வாசியம் எதுவுமே இப்பயே மூத்தா போறதுக்கெல்லாம் துவா செஞ்சாங்க கண் இல்லைன்னாலும் பரவாயில்லை உங்களுக்கு பின்னாடியும் கொஞ்ச நாள் நான் வாழணும் அத்தசி வாஸ்கி நான் பொறுமையா இருந்துக்கிறேன் நாயகனே பெருமனார் செல்லல்லா ஒளிவு செல்லும் துவா செய்தார்கள் நாயகத்தின் வாழ்வுக்கு பின்னால் அவர் வாழ்ந்தார் என்ற வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது இந்த அடிப்படையில் தான் பெருமனார் செல்லல்லா ஒளிவு செல்லும் உமையாவை பார்த்து சொன்னார்கள் உமையா நீ அதி விரைவில் இறந்து போவாய் இஸ்லாமியர்களால் நீ கொல்லப்படுவாய் உமையா இந்த ஒரு வார்த்தை உமையாவின் உள்ளத்தை கலங்குகிறது இந்த வரலாற்றை நேரடியாக உமையாவிடத்திலே சொல்லாமல் நபிகள் சாதர் அல்லாவிடத்திலே சொல்லியிருந்தார்கள் உமையா அது விரைவிலே நம்முடைய தோழர்களால் கொல்லப்படுவார் என்று சொல்லியிருந்தார் இந்த உமையாவும் சாதர் அல்லாவும் நெருங்கிய நண்பர்கள் பெருமான சாதிடத்திலே சொல்லுகிறார்கள் இந்த சாது உமையாவும் நெருங்கிய நண்பர்கள் சாதர் எல்லாம் மக்காவுக்கு சென்றால் உமையாவின் வீட்டில் தான் தங்குவார்கள் உமையா ஷாமுக்கு செல்லுகிற பொழுது மதினாவிலே சாதர் எல்லாவின் அல்லாவின் வீட்டில் தான் தங்குவார்கள் புகாரியிலே பதிவான ஒரு நாள் சாதர் எல்லாம் அல்லா மக்காவுக்கு செல்லுகிறார்கள் உமையா வீட்டிலே தங்குகிறார்கள் தங்கும் பொழுது சொன்னார்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள் சாதர் எல்லாம் நாம் இன்றைக்கு மதிய நேரத்திலே தவாப் செய்ய வேண்டும் காபத்துள்ளார் வாசலாம் இரண்டு பேர்களும் தவாப் செல்வதற்காக செல்லுகிறார்கள் செல்லும் வழியிலே அபூஜலில் வந்து விடுகிறார் சாது வந்திருக்கிறாரே இஸ்லாமியர் வந்திருக்கிறாரே முகம்மதை பின்பற்றக்கூடியவர் வந்திருக்கிறாரே வீட்டிலே அடைக்கலம் கொடுக்கிறாயா எங்கே அழைத்து செல்கிறாய் காபத்துல்லாவிலே தவாப் செய்ய வேண்டும் என்று சொன்னார் தவாப்புக்காக நான் அழைத்து செல்கிறேன் உடனே அந்த அபூஜகில் சொன்னான் இவரையெல்லாம் தவாப் செய்ய அனுமதிக்க கூடாது இறை இல்லத்திலே என்று சொல்ல சாதனடி எல்லாவுக்கும் அபூஜகளுக்கும் சண்டை நடக்கிறது வாக்குவாதம் நடக்கிறது இந்த நேரத்திலே உமையா அபூஜகிலுக்கு தோதுவாக பேசுகிறார் என் தலைவரை எதிர்த்து பேசுகிறாயா சாதே என் தலைவரை அபுல் ஹிக்கமை எதிர்த்து பேசுகிறாயா என்கிற பொழுது சாதி அலி அல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னார்கள் உமையா அதி விரைவிலே நீ செத்து விடுவாய் என்று சொன்னார் அதி விரைவிலே நீ மரணித்து விடுவாய் இஸ்லாமியர்களால் உன்னுடைய தலைவனுக்கு மாற்றப்படும் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள் இந்த வார்த்தையை காட்ட உடனே நடுங்கி போய் மனைவிட்ட போய் சொன்னான் முகம்மது அதி விரைவிலே நான் இறந்து விடுவேன் என்று சொன்னார் மனைவி ஆறுதல் அளிப்பாள் என்று நினைத்து சொல்ல மனைவி சொன்னார்களா முகம்மது சொல்லியிருந்தா கண்டிப்பா நடக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு முகம்மது சொல்லி இதுவரை பொய்யானதில்லை நீ இறப்பாய் என்று சொல்லிவிட்டாய் இறந்தே தீருவாய் உமையாவினுடைய நிலைமை பதட்டத்திற்காக உமையாவின் விஷயம் மக்காவிலே பரவுகிறது முகமது உமையாவை கொள்ளுவாராம் முகமது உமையாவை கொள்ளுவாராம் முகமது உமையாவை கொள்ளுவாராம் என்ற செய்தி பரவுகிறது இந்த நேரத்தில் தான் ஷாமுக்கு பயணம் புறப்படுகிறார்கள் வியாபார கூட்டம் மக்காவில் இருந்து பெருமானாரின் எதிரிகள் பயணத்தை துவங்குகிறார்கள் துவங்கும் பொழுது அபூ சுபியான் சொல்லுவார் அந்த பயணக்குழுவின் தலைவர் சொல்லுவார் இந்த வியாபாரத்திலே எவ்வளவு லாபம் வருகிறதோ அது முழுவதும் பெருமானாரையும் அவர்களது கூட்டாளிகளையும் அழிப்பதற்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும் இந்த வியாபாரத்தில் என்ன லாபம் வந்தாலும் யாருக்கும் கிடையாது எல்லோரும் கூட்டு போட்டுதான் வியாபாரம் பண்ணுவாங்க யாருக்கும் லாபம் இல்லை கண்டிப்பாக முகம்மதை அழிப்பதற்கு தான் இது பயன்படுத்த இந்த செய்தி பூமான் நபிகள் கோமான் செல்லல்லா அறிவு செல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது இவர்கள் ஷாமுக்கு வியாபாரம் செய்துவிட்டு திரும்பும் பொழுது பெருமானார் செல்லல்லா அறிவு செல்லம் ஒரு சில குழுவை அனுப்பினார்கள் அந்த வியாபார குழுவை அலைப்பிடித்து வருமாறு அனுப்புகிறார்கள் ஏனென்றால் தங்களை அழிப்பதற்காக பயன்பட போகிறது அல்லவா இந்த பணம் அழிப்பதற்காக வேண்டி பயன்பட போகிற இந்த பணத்தை பிடுங்குவதற்காக பொருளை பிடுங்குவதற்காக பெருமானார் ஒரு குழுவை அனுப்புகிறார்கள் ஆனால் அபு சிறந்த உளவாளி சிறந்த உளவாளி அறிந்து கொண்டார் முகம்மதும் முகம்மதின் கூட்டாளிகளும் நம்மை பிடிக்கப் போகிறார்கள் நம்முடைய பொருட்களை கைப்பற்றப் போகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு கடல் மார்க்கமாக லம்லம் இவனு ரிபாரி என்பவன் விள பேசுறாங்க சென்னில ஒட்டகைகள் உனக்கு கொடுக்கிறேன் என்று விலை பேசி லம்லமை அனுப்பி வைக்க கடல் மார்க்கமாக சென்றான் மக்காவை அடைந்தான் சட்டைகளை கிழித்துக் கொண்டு மக்காவுக்குள்ளே போய் கத்துகிறான் பேசுகிறான் முகம்மது நம்முடைய பொருட்களை நம்முடைய எல்லா விதமான வியாபார சரக்குகளையும் பிடுங்கிவிட்டார் விட்டார் முகம்மது முகம்மது பிடுங்கி விட்டார் கை செய்தவே கை செய்தவே என்ற ஆடைகளை கிழித்துக் கொண்டு கத்தினார் எப்படி மதினவாசிகள் எல்லாம் ஒன்று மக்காவாசிகள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் முகம்மதை அழித்தே ஆக வேண்டும் நம்முடைய வியாபார பொருட்களை பிடுங்கி விட்டாரா என்று எல்லோரும் கிளம்புகிறார்கள் குறிப்பாக அபூஜகிலும் கிளம்புகிறார் இந்த நேரத்திலே தான் ஆத்திகா பின்னால் இஸ்லாத்தி தருவுகிறார்கள் ஆத்திகா ஒரு கனவு கண்டார்கள் என்ன கனவு மூன்று நாளில் பெரும் பெரும் தலைகள் கொல்லப்படுவதை கனவிலே கண்டார்கள் அபூஜையில் வெட்டப்படுவதை உமையா முத்துபா சைபா வலி ஹக்கீம் எல்லாம் வெட்டப்படுவதை கனவிலே பார்க்கிறார் கனவு பார்த்த இந்த ஆத்திகா ரகசியமா வைக்காம அப்பாஸ் அலி அல்லாஹ்விடத்திலே அதை சொல்ல அப்பாஸ் அலி அல்லா கடை வீதியிலே சென்று ஒரு சிலர்களிடத்திலே சொல்ல அபூஜைகளுக்கு இந்த விஷயம் கிடைக்கிறது வேகமாக வந்தான் ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் ஆத்திகாவின் கன்னத்தில் அறைகிறார் யாரை யார் கொள்வது யாரை யார் கொள்வது முகம்மது எங்களுக்கு முன்னால் நெருங்க முடியுமா மூன்று நாள் அத்திகா பார்த்துக் கொள்ளலாம் எண்ணிக்கொள் நாங்களும் படையை நாங்களும் கிளப்புகிறோம் அந்த முகம்மது கொல்லப்படுகிறாரா நாங்கள் கொல்லப்படுகிறோமா பார்க்கலாம் அல்லாஹுவோடு அல்லாஹுவின் தூதரோடு இவன் போரிட தயாராகிறான் என்ன நிலைமை ஒரு சில தலைவர்கள் ஐந்து பேர்கள் ஒன்று சேர்கிறார்கள் ஹக்கீம் ரபியா உத்துபா செய்வா வழி அவர்களுக்கு ஒரு பழக்கம் எப்பயுமே சீட்டு போட்டு பார்த்துட்டு போற பழக்கம் நம்ம நிறைய பழக்கம் இருக்குது பூனை குறுக்க போயிருச்சுன்னு சொன்னா திருப்பி வந்துருவோம் அந்த ஊருக்கே போக மாட்டான் வியாபாரத்துக்கு போக மாட்டாரு அல்லது சிலர்கள் வந்து வந்து பாத்திமா கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு வாங்கி மட மடன் குடிச்சிட்டு போய் பார்ப்பாரு பார்த்தா பூனை செத்து கிடக்கும் இவனை பார்த்துட்டு பூனை செத்துருச்சு நகுதுவில்லா இப்படி ஒரு பழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது ஐயாமுல் ஜாகிரியா அஞ்சு ஏழு சீட்டு போறான் போருக்கு போலாமா வேண்டாமா ஆமான்னு வந்தா போயிடலாம் இல்லைன்னு வந்தா போக வேண்டாம் அஞ்சு தடவை போட்டு எடுத்தான் அஞ்சு தடவை வேண்டாம் என்றுதான் வந்தேன் போருக்கு போக வேண்டாம் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள் உள்ளத்திலே அல்லாஹ் பயத்தையும் போட்டு ஆனா அபூஜகிலிடத்துல இபிலிஸ் இருக்கிறானே சுராக்கத்திபுனு கினானா என்ற பெரிய மனிதனின் தோற்றத்திலே வந்து முகம்மதையும் அவர்களின் தோழர்களையும் அழிப்பதற்கு இதை விட ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடையாது ரொம்ப அற்பமான சொற்பமான ஆட்கள் இருக்கிறார்கள் நீங்களோ படைபலம் எல்லாம் நிறைந்தவர்கள் போனால் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று போட்டு விட்டு வந்து விடலாம் கிளப்பு கிளப்புன்னு கிளப்பு எல்லாம் கிளம்பி போறாங்க ஆற்றல் நிறைந்திருக்கிறது இவர்கள் கிளம்பும் பொழுது அபு சுபியான் வந்து விடுகிறார் நம்முடைய பொருட்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது போரெல்லாம் வேண்டாம் என்று சொல்ல பக்கத்துல தான் சுராக்கா இருக்கிறானே அபூஜல் சுராக்கா இவ்லீஸ் சுராக்காவினுடைய வேடத்திலே வந்து அதெல்லாம் முடியாது முன்வைத்த காலை வைக்க கூடாது என்று படை கிளப்பப்படுகிறது பதில் படை கிளம்பி போகிறது நல்ல இடங்களை பிடித்துக் கொண்டார்கள் நல்ல இடங்களை பிடித்துக் கொண்டார்கள் இந்த செய்தி பெருமானார் சதல்லாஹ் அலிவசலம் அவர்களின் காதுக்கு கிடைக்கிறது பதிரு என்ற இடத்திலே வந்து நல்ல இடங்களை பிடித்திருக்கிறார்கள் அவர்கள் உளவு வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது இப்பொழுதுதான் பூமான் நபிகள் கோமான் சதல்லாஹ் அலிவசலம் எப்பொழுதுமே பெருமானாருக்கு ஒரு வழக்கம் இன்னல் வருகிற பொழுது இடுக்கண்கள் வருகிற பொழுது தொல்லை வருகிற பொழுது துன்ப துன்பங்கள் வருகிற பொழுது பெருமானார் முதலிலே அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள் தொழுவார்கள் அழுவார்கள் தொழுவார்கள் அழுவார்கள் நான்கு ரக்காத்தை குமான் நபிகள் குமான் செல்லல்லாம் செல்லும் தொழுது விட்டு துவா கேட்கிறார்கள் தொழுது விட்டு துவா கேட்கிறார்கள் இல்லா நாங்கள் யார் தெரியுமா எங்களை பற்றி ரப்பே உனக்கு தெரியாமல் இல்லை ரப்பே என்னுடைய தோழர்கள் இருக்கிறார்களே செருப்பு கூட இல்லாதவர்கள் ரப்பே அமில்கும் அவர்களுக்கு செருப்பை கொடு போருக்கிடத்துக்கு போறவங்களுக்கு நாயகன் கேட்கிற கேள்வியை பாருங்கள் செருப்பை கொடு ரப்பே இன்னகும் குரார் அவர்கள் ஆடை இல்லாதவர்கள் ரப்பே பக்சியும் அவர்களுக்கு ஆடையை கொடு ரப்பே ஜியா அவர்கள் பசியாளர்கள் ரப்பே பஷ்மிதுகும் அவர்களுக்கு பயிர் நிரம்ப உணவை கொடு ரப்பே இன்னகும் இவர்கள் ஏழைகள் ரப்பே என்னை பின்தொடரக்கூடியவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு கனிமத்தை கொடு மின் பதிலிக்க உன்னுடைய அருளால் கொடு என்று மூமான் நபிகள் பெருமான் செல்லல்லா அலைவர் செல்லம் துவான் கேட்கிறார்கள் பொதுவாகவே பெருமானார் துவான் கேட்டு எதுக்குமே நடக்காமல் இல்லை எந்த நேரத்திலே பெருமானார் துவா கேட்டாலும் உடனே அங்கீகாரம் இது அல்லாஹ் பெருமானாருக்கு கொடுத்த சலுகை உபயோகனுக்கா வரலாறுகளிலே பார்க்கிறோம் சில செய்திகளை உபயவனு காவிரடிகளாகு தாராவிடத்திலே ஒருவர் ஓதி காட்டுகிறார் ஒருவரை பற்றி பேசப்படுகிறது இவர் தப்பு தப்பா குரான ஓதுகிறார்கள் உபயமனு காவிரடி எல்லாம் ஓதச் சொல்லுகிறார்கள் தவறாக ஓதுகிறார் பெருமானார் இடத்திலே கொண்டு வந்து நாயகமே குரானை தவறாக ஒரு ஓதுகிறார் நாயகமே பெருமானார் செல்லல்லா ஒளிவர் செல்லம் ஓத சொல்லி கேட்கிறார்கள் பக்கத அசன்ட்ட நல்லத்தானே ஓதுறாரு பக்கத அசன்ட்ட நீ மிக அழகாக ஓதுகிறாய் என்று சொன்னார்கள் உபயவனு காவிரடி எல்லாவுக்கு கடுமையான கோபம் நாம ஓதுறது சரியா அவர் ஓதுறது சரியா நாயகம் அவரை சரின்னு சொல்றாங்க நாம தப்பு கண்டுபிடிக்கிறோம் நாயகம் சரி என்று சொல்லுகிறார்களே என்று பெருமானாரின் மீது ஒரு வகை சந்தேகம் வருகிறது பெருமானார் சுதல்லா பொலிவசரம் நெஞ்சிலே கை வைத்து அல்லாஹும் சைத்தான் இந்த நெஞ்சுக்குள் இருக்கிற சைத்தானை இவரை விட்டு தூக்கி விடுறப்பே தூக்கி விடுறப்பே என்று சொல்ல அதற்கு பிறகு ரவி அல்லாவுக்கு வாழ்க்கையில் சந்தேகம் வந்ததாக வரலாறு இது பெருமானாரின் ஆட்கள் லமாமத்தின் சலபா நாயகத்திடத்திலே வந்து சொல்லுகிறார்கள் நாயகமே போருக்கு செல்ல வேண்டும் அங்கே நான் சகிதாக பெருமானார் செல்லா அலை செலவு ஒரு துவா செஞ்சாங்க அல்லாஹும் யாரே தம சலபா அல்லது குப்பாரி ஒரு முஸ்லிக்கு யா அல்லா லமாமத்தின் சாலபாவினுடைய ரத்தத்தை குஃபார்களின் மீதும் முஷ்ரிக்கின் மீதும் நீ ஹராமாக்கி விடு யாரு வந்தாலும் கொல்ல முடியாத அளவு காக்கிறேன் பக்கத்திலே போவாங்களாம் தன்னை வெட்டணும்னு சொல்லி முன்னாடி கழுத்தை நீட்டுவாங்க அவனுக்கு கண்ணு தெரியாம பார்க்க முடியாது லமாமாவை வெட்ட முடியாது காரணம் பெருமானாரின் துவா நாயகத்தின் துவாவுக்கு இருந்த ஆற்றல் அது உருவா பெருமானாரின் தோழர்களில் ஒருவர் அவருக்கு பெருமானார் ஒரு துவா செய்தார்கள் அல்லாஹும இவருடைய வலது கரத்துல நீ வரக்க செய்வாயாக மார்க்கெட்டுக்கு போவாராம் ஒண்ணுமே இருக்காது எதையாவது ஒண்ணு தூக்கி அதை கொண்டு போனான்னா வர்றவன் வம்புக்கு வந்து வாங்கிக்குவான் மண்ணை தொட்டாலும் பொன்னார் வெறுமனே செல்லுவார் பல ஆயிரங்களோடு வீட்டுக்கு திரும்புவார் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் பெருமானார் இந்துவா அபு ஹுரேரா நாயகமே மறக்காத கல்வி ஞானம் எனக்கு வேண்டும் நாயகமே ஏதாவது செய்யுங்கள் துண்ட விரினாங்க பெருமானார் துண்ட விரினாங்க நாலு கையை அள்ளி போட்டாங்க வெறும் சும்மா அள்ளி போட்டாங்க நம்ம அஜத்து ஜலால் அஜத்து துண்ட விரின்னு சொல்லி நாலு கையை அள்ளி போட்டு நெஞ்சில வச்சுக்கன்னு சொன்னா நெஞ்சு இருக்குமா அவருக்கு ஆனால் அபு குரேதா ஒன்றும் பேசவில்லை பெருமானார் அள்ளி போட்டு மடக்கி நெஞ்சிலே வைத்துக் கொள்கின்றார்கள் நெஞ்சில வச்சாரே அதற்கு பிறகு அவருக்கு மறதி என்பதே தெரியும் இதுதான் பெருமானாரின் ஆட்கள் ஜரீரிபுன் அப்துல்லா குதிரை சவாரி அவர்னால செய்யவே முடியாது குதிரையில ஏறினாருனாவே கீழே விழுந்துருவார் ஒரு தூக்கு தூக்குச்சுனாவே கீழே விழுந்துருவார் பெருமானார் இடத்துல வந்து சொல்கிறார் நாயகமே குதிரை சவாரி என்ன செய்ய முடியவில்லை நாயகமே நெஞ்சில் அடித்து அல்லாஹ் சபித் கண்பா இவரை தரப்படுத்துவாயாக ஒரு அடிதான் வச்சாங்க அதுக்கு பின்னாடி குதிரை ரேஸ்ல இவர் தான் முதல்ல வருவார் குதிரை ரேசுக்கு சென்றால் முதலில் வருவார் இது பெருமானாரின் ஆட்கள் முகாவியார் அணி எல்லாம் வருகிறார்கள் அல்லாஹும் மக்கின் குபில்லர் யாழ்லா இவரை பூமியிலே தரப்படுத்துவாயாக ஐந்து மாகாணங்களுக்கு அதிமதியாக பிச்சைக்காரராக இருந்த முகாவியா ஒன்றும் இல்லாதவராக இருந்த முகாவியா ஐந்து மாகாணங்களுக்கு அதிபதியாக மாறினார் என்பது வரலாறு நான் எனக்கு சாபித்துவன் யஜீதர் அலி அல்லாஹு நாயகமே எனக்கு ஆரோக்கியத்துக்காக துவா செய்யுங்க நாயகமே என்று சொல்ல பெருமானார் செல்லல்லா ஒளிவ செல்லம் அல்லா இவருக்கு ஆரோக்கியத்தை கொடுன்னு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் நூறு வயதை கடந்தார்கள் முடி நரைக்கவில்லை நூறு வயசுல முடி நரைக்கவில்லை பள்ளு விழவில்லை தாடி நரைக்கவில்லை அவர்கள் நடந்தால் ஏதோ பதினெட்டு வயது பையன் போவதை போன்று இருக்கும் பெருமானாரின் துவாவின் ஆற்றலில் இந்த நாயகம் பதிர்போர் கிடத்திலே ரப்பே எங்களுக்கு உதவி செய் என்று கேட்டதற்கு பிறகு அல்லாஹுவால் களமிறங்காமல் இருக்க முடியுமா நாயகம் கையேந்தியதற்கு பிறகு களமிறங்காமல் இருக்க முடியுமா பெருமானார் துவா கேட்டு விட்டார்கள் அதற்கு பிறகு பெருமானார் செல்லல்லா வலிவு செல்லும் அமர்ந்து சகாபாக்களிடத்திலே ஆலோசனை நடத்துகிறார் போருக்கு போகலாமா வேண்டாமா காரணம் நாங்கள் அன்சாரிகளிடத்திலே தஞ்சம் புகுந்தவர்கள் மதினாவில் உங்கள் வீடுகளில் இருக்கிறோம் வந்து இரண்டு ஆண்டுகள் தான் ஆகிறது போகலாமா வேண்டாமா என்று கேட்கிற பொழுது நாயகத்தை பார்த்து ரெண்டு குழுக்கள் இருந்தார்கள் மதினாவிலே ஹவுஸ் கூட்டத்தை சார்ந்தவர்கள் ஹசரத் கூட்டத்தை சார்ந்தவர்கள் பெருமானார் ஆலோசனை கேட்கிறாங்க ஊருக்கு போகலாமா வேணாமா அவங்க அடியெல்லாம் உண்டாங்க நாயகமே போலாமா வேணாமாவா போயிடலாம் நாயகம் வெட்டொன்று துண்டு என்று பார்த்து விட வேண்டாம் பெருமானார் மீண்டும் கேட்கிறார்கள் போலாமா வேணாமா அவுபக்கிரடி எல்லாம் போயிடலாம் நாயகனே போலாமா வேணாமா அவுபக்கிரடி எல்லாவுக்கும் புரிந்து விடுகிறது நாயகம் வேறு எதையோ எதிர்பார்க்கிறார்கள் என்று பெருமானார் தெளிவாகவே கேட்கிறார்கள் நாங்கள் அன்சாரிகளின் வீடுகளில் வாழுகிறோம் அன்சாரிகளே நீங்கள் அனுமதி தருகிறீர்களா என்று கேட்கிற பொழுது அன்சாரி தோழர்கள் சொன்னார்கள் இரண்டு தலைவர்கள் இருந்து சொல்லுகிறார்கள் ஒரு தலைவர் சொன்னார் நாயகமே நீங்கள் கடலிலே இறங்குங்கள் என்றால் கண்ணை மூடி இன்னொரு தோழர் சொன்னார் மலையிலிருந்து நீங்கள் குதிக்க சொன்னார் உடனே குதித்து விடுவோம் மூசாலய அலைஹி போன்று அவர்களின் தோழர்களை போன்று நாங்கள் இருக்க மாட்டோம் நாயகமே என்று சொல்ல பெருமானாருக்கு உத்வேகம் ஏறுகிறது இப்பொழுதுதான் உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி போர் மரபை சொல்லிக் கொடுக்கிறார்கள் உலகத்திலேயே போர் மரபை அழகாக சொல்லிக் கொடுத்தவர்கள் உமான் நபிகள் நாயகத்தை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா முதலிலே பெற்றோர்களின் அனுமதி இல்லாமல் யாரும் போருக்கு வரக்கூடாது என்றார்கள் அது ஒருத்தர் அல்ல அத்தா அம்மா ரெண்டு பேருமே அனுமதி கொடுத்தாத்தான் பெற்றவர்கள் இருந்தால் இரண்டு பேர்களின் அனுமதியை பெற்றுக் கொண்டுதான் போருக்கு வர வேண்டும் என்றார்கள் எப்படி இருக்கும் சாது ஹைசமா ரெண்டு பேரும் அத்தா மகன் பெருமானாரிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள் நபியே நாயகமே வீட்டுல நான் இருந்தா இவர் பொறுப்பு வரட்டும் இவர் இருந்தா நான் ஆனால் நாயகமே கைசமா சொல்லுகிறார் தகப்பனார் நான் போருக்கு வருகிறேன் நாயகமே மகனை வீட்டிலே விடலாம் சின்ன பையன் உடனே மகன் சொன்னார் பாப்பா என்ன சொல்றீங்க போருக்கு நான் போகக்கூடாதா இது சுக பிரச்சனை அல்ல சொர்க்க பிரச்சனை இது சுக பிரச்சனை அல்ல சொர்க்க பிரச்சனை நான் கேட்பதாக இல்லை வேண்டுமானால் நாயகமே நீங்கள் சீட்டு போடுங்கள் யார் பேர் வருகிறதோ போகலாம் பெருமான செல்லல்லாக செல்லும் சீட்டு போட்டு எடுத்தார்கள் மகன் சாதிரதி அல்லாஹுவினுடைய பெயர் வந்தது தந்தை அனுமதி கொடுத்து அனுப்பினார்கள் என்ற வரலாற்றை பாருங்க அப்ப முதல் கைதே பெருமானார் செல்லல்லா ஒளிவசலம் போருக்கு வருவதானால் முதல் நிபந்தனை பெற்றோர்களின் அனுமதி வேண்டும் இரண்டாவதாக போருக்கு வருவதானால் ஐயோ அத்தியல் அமானா அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய அமானிதங்களையும் செலுத்தி இருக்க வேண்டும் அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய அமானிதங்களையும் செலுத்தி இருக்க வேண்டும் அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய அமானிதம் என்ன சரியா தொழுதிருக்கணும் நோன்பு வச்சிருக்கணும் சகாத்து கொடுத்திருக்கணும் முறையாக யார் வாழுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் என் கூட போருக்கு வரணும் அடியார்களுக்கு செலுத்துகிற மாநிலம் யாருக்காவது கடன்பட்டு இருந்தால் கடனை கொடுத்து விட வேண்டும் யாருக்காவது மனதளவிலே கெட்ட வார்த்தைகளை சொல்லியிருந்தால் மோசடி செய்திருந்தால் இன்னல்கள் கொடுத்திருந்தால் மன்னிப்பு கேட்டுவிட்டு தான் போருக்கு வர வேண்டும் இரண்டாவது நிபந்தனை குமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு வலிவ செல்லம் போர் நிபந்தனையாக விதிக்கிறார்கள் மூன்றாவதாக பெருமானார் செல்லல்லாஹு வலிவ செல்லம் சொன்னார்கள் குடும்பத்தார்களுக்கு திரும்பி வருகிற வரைக்கும் உள்ள சிலவினங்களை கொடுத்து விட்டு வர வெறுமனே மொட்டைய வந்துட்டு நீங்கள் போருக்கு வந்து அவர்களை பற்றி போட்டு விடக்கூடாது எவ்வளவு அழகாக பெருமானார் ஒண்ணுமே இல்லாத காலத்திலையும் கூட எவ்வளவு அற்புதமான அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்தார்கள் நான்காவதாக போருக்கு வருகிற பொழுது போருக்கு பணம் கொடுக்கிற பொழுது போரினுடைய ஆயுதங்களை ஒன்று சேர்க்கிற பொழுது அலாலான பொருட்களில் இருந்து இருக்க வேண்டும் என்கிற அறாமில் இருந்து ஒரு ரூபாய் கூட இதில் வந்து சேரக்கூடாது ஐந்தாவதாக சொன்னார்கள் அமீருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன் அமீரினுடைய ஆலோசனைக்கு இணங்கி நடக்க வேண்டும் இன்றைக்கு நடக்கிற போர்கள் எப்படி நடக்கிறது எண்ணி பார்க்கிறோம் ஆறாவதாக சொன்னார்கள் உங்களுடைய தோழர்களிடத்திலே புன்னகையோடு நடந்து கொள்ள வேண்டும் போர்க்களமாக இருந்தாலும் உங்களுடைய ரஃபீக் தோழர்களோடு நீங்கள் தபசும் புன்னகையை பரிமாறிக்கொள்ள வேண்டும் அங்க போய் அரை கிலோ இஞ்சியை சாப்பிட்ட மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தர் போர்க்களத்தை போய் பார்த்துட்டு இருக்க சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்ள வேண்டும் ஆறாவதாக ஏழாவதாக செல்லுகிற வழியிலே யாராவது முஸ்லிம்கள் இருந்தால் அல்லது உங்களிடத்திலே ஒப்பந்தம் செய்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு நோவினை கொடுத்து விடக்கூடாது குறிப்பாக பெண்கள் பலகீனமானவர்கள் குழந்தைகள் இவர்களுக்கு நோவினை அளித்து விடக்கூடாது எட்டாவதாக பெருமானார் ஒரு நிபந்தனை போட்டார்கள் யாரும் புறமுதுகு காட்டிவிடக்கூடாது போர்க்களம் செல்லுகிறோம் வெற்றியும் ஏற்படலாம் தோல்வியும் ஏற்படலாம் புறமுதுகு என்பது நம் சரித்திரத்தில் இருக்கக்கூடாது பெருமானார் சல்லல்லா வழிவ செல்லம் சொல்லுகிறார்கள் ஒன்பதாவதாக அல்லாஹ் நமக்கு வெற்றியை வழங்குவான் சந்தேகப்படல நாயகம் நமக்கு வெற்றியை வழங்குவான் கனிமத்தை கொடுப்பான் கனிமத் பொருட்களை கொடுப்பான் அந்த பொருட்களை என் அனுமதி இல்லாமல் யாரும் எடுக்கக்கூடாது கனிமத் பொருளை நாயக கொடுக்கிறதுக்கு முன்னாடி அறவே எடுக்கக்கூடாது புகாரியிலே ஒரு ஹதீஸ் வரும் போர்க்களத்திற்கு சென்றார்கள் போர்க்களம் முடிகிறது கனிமத் பொருட்களில் இருந்து ஒரு பொருளை எடுத்து விட்டார்கள் ஒரு சகாபி அந்த சகாபி யாரு மிதுகம் ரவி நாயகத்தினுடைய ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்து வருகிறார்கள் போர்க்களத்தில் எடுத்தது பெரிய பொருள் ஒன்றும் இல்லை ஒரு சால்வை அதை எடுத்து போட்டுக்கிட்டாங்க குளிருக்கு பெருமானாரின் ஒட்டகத்தை இழுத்து வருகிறார்கள் நாயகத்தை நோக்கி யூதர்கள் அம்பு விடுகிறார்கள் அந்த அம்பு மாறி மிதுகம் ரடி அல்லாஹினுடைய நெஞ்சில் பாய்கிறது அதே இடத்திலே ரடி அல்லா சகிதாகிறார்கள் சகாபாக்கள் எல்லாம் பேசிக் கொண்டார்களாம் என்னென்ன கனவு கண்டிருப்பார் இவர் வீட்டுக்கு சென்று எப்படி வாழலாம் என்று கனவு கண்டிருப்பார் இவர் ஒரு சொர்க்கவாசி இவர் ஒரு சொர்க்கவாசி நாயகத்தின் கடிவாளத்தை குதிரை கடிவாளத்தை பிடித்து செல்லுகிற பொழுது இவருக்கு மரணம் வந்திருக்கிறது என்று சந்தோஷப்படுகிற பொழுது பெருமானார் சொன்னார்கள் இவர் ஆடைக்கு கீழே நரக நெருப்பு எரிகிறது என்றார் என்ன நாயகமே சொல்கிறீர்கள் உங்களுடைய பாசறையிலே உங்கள் பட்டறையிலே வளர்ந்தவர்கள் நாயகமே என்ன சொல்லுகிறீர்கள் கனிமத் பொருளை பிரிப்பதற்கு முன்பதாகவே எடுத்து இந்த சால்வையை அணிந்திருக்கிறார் பெருமானார் சொல்லுகிறார்கள் இதை கேட்ட உடனே சபையை பிளந்து கொண்டு ஒரு சகாமி வருகிறார் நாயகமே செருப்பு வாறு ரெண்டு சிராக்கும் அவ் சிராக்கான் புகாரியிலே வருகிற வார்த்தை இதே வார்த்தை செருப்பு வார் ஒன்று அல்லது ரெண்டு கொண்டு வந்து கொடுக்கிறார் தெரியாமல் எடுத்து விட்டேன் நாயகமே பெருமானார் சொன்னார்கள் இது செருப்பு வார் அல்ல சிராக்கும் அவ் சிராக்கான் இது நரக வார் என்று இது நரகத்தின் வார் என்றார்கள் கனிமத்தை பிரிப்பதற்கு முன்னால் எடுப்பது நரகத்தின் பொருள் யாரும் எடுக்கக்கூடாது பெருமானார் ஒன்பதாவது நிபந்தனையை போட்டு பத்தாவதாக பூமான் நெருகில் கோமான் செல்லல்லா வழிவ செல்லும் இட்ட நிபந்தனை என்ன நாம் போர் செய்வது அவர்களை காயப்படுத்த அல்ல எதிரிகளின் உயிரை எடுப்பதற்கல்ல மார்க்கத்திற்கு கண்ணியத்தை வழங்க வேண்டும் நுசுரத்துல் முஸ்லிமின் முஸ்லிம்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் போரே தவிர இந்த போர் நம்முடைய பகையை தீர்த்துக் கொள்வதற்கு அல்ல அன்பு தோழர்களே என்று பூமான் நபிகள் கோமான் செல்லம் அறிவு செல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் உலகத்திலே இப்படி போர் செய்தவர்கள் யாராவது உண்டா எந்த நாடாவது இருக்கிறதா இன்றைக்கு நாட்டுக்கு நாடு போர் நடக்குதுன்னா ஒரு காலி இடத்தை பிடிக்கிறதுக்காக அடிச்சுக்கிறான் காஷ்மீர்ல சண்டை பாலஸ்தீனத்தில சண்டை என்னடா சண்டை போடுறீங்க என்றால் ஒரு பாலைவன பகுதி இது எங்களோடு சேர்ந்தது இது எங்களோடு சேர்ந்தது இதற்காக வேண்டி அப்பாவிகளாக இருக்கிற குப்பனும் சுப்பனும் அடிவட்டி சாகிறான் நாட்டின் தலைவன் ஏவுகிறான் ஆனால் எவனோ இறந்து போகிறான் இதுதான் இன்றைக்கு நடக்கிற நடைமுறை ஆனால் நாயகம் செல்லல்லா வலிவு செல்ல மண்டவர்கள் போருக்கு செல்லுகிற பொழுது தன்னுடைய தோழர்களிடத்திலே சொல்லி அழைத்து செல்லுகிறார்களே யாருக்கும் எந்த தீங்கு வழித்து விடாதீர்கள் நீங்கள் நுஸ்ரத்து முஸ்லிமின் முஸ்லிம்களுக்கு உதவிக்காகத்தான் போர் என்று பெருமானார் செல்லல்லாஹு அலைவர் செல்ல வந்தவர்கள் தன் தோழர்களை கிளப்பிக் கொண்டு செல்லுகிறார்கள் ஆனால் தோழர்களுக்கு ஒன்று மட்டும் தெரியும் பெருமானார் செல்லல்லாஹு வழிக செல்லம் அன்னவர்களோடு போருக்கு சென்றால் என்ன நன்மை இருக்கிறது என்பதை முழுமையாக அறிந்தவர்கள் தோழர்கள் நாயகத்தோடு போருக்கு சென்றால் எவ்வளவு நன்மை பெருமானார் செல்லல்லாஹு வழிவு செல்ல வந்தவர்கள் சொல்லும் கேட்டிருக்கிறார்கள் நபித்தோடர்கள் போர்க்களத்திலே அணியிலே வரிசையாக நிற்பது இருக்கிறதே போர்க்களத்திலே நிற்பது அறுபது ஆண்டு வணக்கத்தை விட மேலானவர் போருக்காக மற்ற முஸ்லிம்களை இஸ்லாத்தை காப்பதற்காக அணியிலே நிற்பது இருக்கிறதே இது அறுபது ஆண்டுகள் வணங்குவதை பெருமானார் செல்லல்லாஹு அழிவ செல்லம் சொன்ன செய்திகள் அவர்களின் காதுகளுக்குள் நிழலாடுகிறது நீங்காரம் விடுகிறது பெருமானார் சொல்லுகிறார்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்குள்ளே முதல் முதலாக செல்பவர்கள் மூன்று பேர்கள் தான் மூன்று பேர்கள் தான் அதில் முதல் ஷகீது செல்லுவார் அதற்கு பிறகு அப்தே மம்லு அடிமை அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய அக்கையும் செலுத்துவார் தன் எஜமானனுக்கு செலுத்த வேண்டிய அக்கையும் செலுத்துவார் இந்த அடிமை செல்லுவார் மூன்றாவதாக பத்தினித்தனமாக இருந்த ஏழை செல்லுவார் என்று பெருமானார் சொன்னார்களே சொர்க்கத்திற்குள்ளே முதலில் செல்வது ஷஹீத் என்பதை உணர்ந்திருந்தார்கள் போர்க்களத்திலே அணியிலே நின்று விட்டாலே ஊருளின் பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்வார்களாம் ஊருளின் பெண்கள் பெருமானார் வடிவ செல்லும் சொல்லுகிறார்கள் இவர் மரணித்து விட்டால் இவர் எனக்கு சொந்தமாக வேண்டும் எனக்கு சொந்தமாக வேண்டும் என்று அலங்கரித்துக் கொள்வார்கள் கோமான் நங்கள் கோமான் இதையும் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த செய்தி எல்லாம் மனதுக்குள்ளே உத்வேகத்தை ஏற்படுத்துகிறது இது மட்டுமல்ல பெருமானார் சொல்லுகிறார்கள் நாளை மறுமையிலே எல்லோரும் சொர்க்கவாசியாக ஆனதற்கு பிறகு அல்ல எல்லாத்தையும் சொர்க்கவாசியாக ஆக்கட்டும் எல்லோரும் சொர்க்கவாசியாக ஆனதற்கு பிறகு யாராவது உலகத்துக்கு போய் அமல் செஞ்சுட்டு வர்றீங்களான்னு எல்லாம் கேட்பான் யாராவது வருவாங்களா நம்மாலே ரப்பே அந்த வேலை வேணவே வேணாம் நான் பட்ட பாடு பிள்ளைகள்கிட்ட கொண்டாட்டிட்டு பட்ட பாடு போதும் இனிமேல் நான் உலகத்துக்கெல்லாம் போற மாதிரி இல்லை ஆனால் சகீதிகள் மட்டும்தான் சொல்லுவார்கள் ரப்பே நான் உலகத்திற்கு செல்ல வேண்டும் மீண்டும் உன் மார்க்கத்தை காக்க போரிட வேண்டும் சகீதாக வேண்டும் மீண்டும் சொர்க்கம் வர வேண்டும் மீண்டும் உலகம் செல்ல வேண்டும் இதே பணியை நான் செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுபவர்கள் சகீதுகள் தான் என்று பெருமானார் சல்லல்லா பலிவு செல்லம் சொன்ன செய்திகள் காதுக்குள்ளே நீங்க ஆரம்பிடுகிறது அது மட்டுமல்ல பெருமானார் சல்லல்லா பலிவு செல்லம் சொல்லி இருக்கிறார்கள் ரிபாத்து யோமின் ஒரே ஒரு நாள் போர்க்களத்தில் இருப்பது ரொம்ப நாள் அல்ல ஒரே ஒரு நாள் போர்க்களத்தில் இருப்பது என்பது இருக்கிறதே அதிலு சியாமி சகரி ஒரு மாதம் நோன்பு வைத்து ஒரு மாதம் இரவு முழுவதும் நின்று வணங்குவதற்கு சமம் என்று பெருமானார் செல்லம் லாபு அலைவர் செல்லம் சொல்லியிருக்கிறார்கள் போர்க்கிடத்திலே முழங்குகிற தக்வீர் முழக்கங்கள் சகாபாக்கள் போருக்கு போகும்போது எப்படி போவார்கள் என்ற வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிற பொழுது தாடியை வாயிலே கவ்விக்கொள்வார்களாம் வாழை எடுத்துக்குவாங்க அந்த வீரத்தை காட்டும் முகம் அவர்கள் செல்லுகிற பொழுது அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் விளக்கம் ஒரு ஆளை பத்து ஆள் மாதிரி காட்டுவாங்க ஒரு ஆளை ஒரு தக்பீர் முழக்கம் ஒன்றை பத்தாக காட்டும் இந்த ஒரு முறை போர்க்களத்திலே சொல்லுகிற தக்வீர் இருக்கிறது மறுமை நாளையிலே பெருமானார் சொல்லுகிறார்கள் மீசான் திராசிலே ஒரு பெரிய பாறையை வைப்பதை போன்றார் பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள் அப்துல் ரஹ்மான் முப்பது அடிமைகளை உரிமை விடுகிறார்கள் இதை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு ஏழை தோழர் பார்க்கிறார் முப்பது அடிமையை உரிமை விட்டிருக்கிறாரே ஆனந்தம் சந்தோஷம் பரவாயில்லை என்று பாராட்டுகிறார் அப்துல் ரஹ்மான் அவர்கள் அழகாக சொன்னார்கள் அற்புதமாக சொன்னார்கள் போர்க்களத்திற்கு செல்லுகிற பொழுது ஒரு சாட்டையை வழங்குவது போருக்காக ஒரு சாட்டையை கொடுப்பது இருக்கிறது இதை விட சிறப்பானது என்று சொல்லி காட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல போர்க்களத்திற்கு பயன்படுத்துகிற வாகனம் இதையும் பெருமானார் பாராட்டி இருக்கிறார்கள் குரான் அல்லா சொல்லுகிறான் புழுதிகளை கிளப்பிக் கொண்டு செல்லுகிற போர் குதிரைகளின் மீது சத்தியமான அல்ல சத்தியத்துக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான்னா சாதாரண வார்த்தையை பயன்படுத்துவானா போர்க்களத்திற்கு புழுதிகளை கிளப்பிக் கொண்டு செல்லுகிற குதிரைகளின் மீது சத்தியமாக அல்லா சொல்லிக்க அந்த குதிரைகள் போடுகிற வித்தை அதனுடைய சாணம் அது தூசுகள் அனைத்தையுமே நிறுத்தி நன்மைகள் வழங்கப்படும் பெருமானார் சல்லல்லா வலிவர் செல்லம் சொன்ன விஷயங்கள் காதுக்குள்ளே ரீங்காரம் விடுகிறது சகாபாக்களுக்கு என்ன துணிவு இருந்திருக்க வேண்டும் எண்ணி பார்க்கிறோம் அது மட்டுமல்ல போர்க்களத்திலே போய் காலை மாலை கழிப்பதற்கிறதே அதை விட சிறந்த பகல் கிடையாது சிறந்த இரவு கிடையாது பெருமானார் சொல்லுகிறார்கள் அப்துல்லா ரவாஹா கலியல்லாஹினுடைய வரலாறு நமக்கு சான்று பெருமானார் சல்லல்லா வலிவர் செல்லம் ஞானக்கிழமை சொல்லுகிறார்கள் அப்துல்லா ரவாஹா நீங்கள் போருக்கு கிளம்புங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அப்துல்லா என்று ரவாகா நினைத்து பார்க்கிறார்கள் நாளை காலை ஜுமாவுடைய தினம் பெருமானார் இஷாராவாக சொல்லிவிட்டார்கள் இந்த போரிலே அப்துல்லா என்று ரவாகா நீங்கள் ஷகீதாவீர்கள் என்பதையும் சொல்லிவிட்டார்கள் இவர்கள் நினைக்கிறார்கள் நம்மிடத்திலே வேகமாக செல்லுகிற குதிரை இருக்கிறது ஆனால் நாளை காலை பெருமானாரோடு சுபுகையும் தொழுது அதுவும் மஸ்ஜிதே நபவியிலே ஒரு லக்காத்துக்கு ஐம்பதாயிரம் மடங்கு நன்மை அங்கே தொழுது பெருமானாரோடு ஜுமா தொழுது விட்டு வேகமாக சென்று படையிலே சேர்ந்து செய்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டார்கள் மறுநாள் காலை சுகுகு முடிந்ததற்கு பிறகு பெருமானார் திரும்பி பார்க்கிறார்கள் அப்துல்லா ரவாஹா ரலியல்லாஹு தாலா அமர்ந்திருக்கிறார்கள் பெருமானார் கேட்கிறார்கள் அப்துல்லா ரவாஹா நேற்று இரவே உங்களை போகச் சொன்னேனே ஏன் செல்லவில்லை என்று கேட்கிற பொழுது நாயகமே கடைசியாக உங்களோடு தொழுதுவிட்டு செல்லலாம் என்ற ஆசையில் தான் போகவில்லை நாயகமே பெருமானா செல்லலாம் வலிவ செல்லம் சொன்னார்கள் அப்துல்லா ரவாஹா நீ போர்க்களத்திலே இருப்பது என்னோடு இருந்து மஜிதும் நபவிகளை தொழுவதை விட சிறப்புறவா போர்க்களத்திற்கு சென்றார்கள் சகீதானார்கள் பெருமானார் அழுகிறார்கள் சொன்னார்கள் அல்லாஹ் தங்கத்தினாலான கத்திலே அப்துல்லாஹிபின் ரவாகாவை தூக்கி கொண்டு செல்லுகிறான் ஆனால் ஒரு கால் அந்த கத்திலுக்கு உடைந்திருக்கிறது என்றார் உடைஞ்ச கட்டிலிருந்து என்ன பையன் ஏனென்றால் நான் சொன்ன நேரத்திலே எனக்கு கட்டுப்பட்டு போகாததால் உடைந்திருக்கிறது என்றார்கள் கோமான் நபிகள் கோமான் செல்லம் பணிகள் செல்லம் என்றால் போர்க்களத்திலே இருக்கிற நாளின் பெருமை என்ன எண்ணி பார்க்கிறோம் போர்க்களத்திலே நாம் செய்கிற அமல்கள் ஒரு மனிதன் போர்க்களத்திற்கு சென்று ஆயிரம் ஆயத்துக்கள் ஓதினால் நாளை மறுமையிலே நபிமார்களோடு இருப்பார் ஆயிரம் ரக்காத்தி ஆயிரம் ஆயத்துக்கள் போர்க்களத்திலே ஓதினால் நபிமார்களோடு இருப்பார் பெருமானார் சொன்னார்கள் போர்க்கிழத்திலே ஒரு நாள் நோன்பு நோட்டாள் ஒரே ஒரு நாள் நோன்பு நோட்டாள் நரகம் அவரை விட்டும் எழுபது ஆண்டுகள் தூரமாகும் இந்த சகாபாக்கில் பதில் சகாபாக்கள் இருக்கிறார்களே நோன்போடு சென்றார்கள் அதுவும் முதல் வருடம் கடமையான நோம் ரமணானுடைய நோன்பு முதல் வருடம் கடமையாக இருக்கிறது பசியோடு நோன்போடு போர்க்கிழத்திற்கு சென்றவர்கள் தான் அந்த நபித்தோழர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அந்த நபித்தோழர்கள் இன்னும் உணர்ந்திருக்கிறார்கள் அந்த பெருமானார் செல்லல்லாஹு அழிவ செல்லத்தையும் மார்க்கத்தையும் காப்பதற்காக வேண்டி ஒரு இரவு கண் விழிப்பதற்கிறது இந்த கண்ணை நரக நெருப்பு தீண்டாது பெருமானார் செல்லல்லாஹு அழிவ செல்லும் சொல்லுகிறார்கள் குபார் போர்க்களத்திலே செல்லுகிற பொழுது படுகிற புழுதிகள் இருக்கிறதே இந்த புழுதிகள் பட்டால் இந்த இடத்தை நரக நெருப்பு தீண்டாது பெருமானார் செல்லல்லாஹு அழிவ செல்லும் சொல்லுகிறார்கள் இதற்கெல்லாம் மேலாக போர்க்க இடத்திற்கு சென்று தன்னுடைய உயிரையே விட்டுவிட்டார் அவர்கள் மோர்த்தானவர்கள் என்று யாரும் சொல்லிவிட வேண்டாம் யாரும் சொல்லிவிட வேண்டாம் குரான் சொல்லுகிறது யார் போர்க்களத்திற்கு சென்று மரணித்தார்களோ அவர்கள் அயாத்தாக இருக்கிறார்கள் இன்றைக்கும் உணவு கொடுக்கப்படுகிறார்கள் குரான் அது எப்படி நமக்கு இவ்வளவையும் அறிந்த நபித்தோழர்களுக்கு எப்படி இருக்கும் பெருமானார் கிடந்து விட்டார்கள் என்றால் இவர்கள் எந்த அமைப்பிலே இருந்தார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிற பொழுது எழுதுவார்கள் பதில் போர்க்களத்திற்காக கிளப்பி பெருமானார் செல்லல்லாஹு அலைவ செல்லம் கொண்டு செல்கிறார்கள் ஒரு இடத்தை தயார் பண்ணாங்க நாயகன் செல்லல்லாஹு அலைவ செல்லம் இந்த இடத்துல நபித்தோழர்களே நாம தங்கிக்கலாமா என்று கேட்கிற பொழுது ஹம்சார் அலி அல்லா சொன்னார்கள் நாயகமே இந்த இடம் ஒத்து வராத நாயகமே இது உங்களின் அல்லாஹுவின் ஆணையா அல்லது உங்களின் அபிப்பிராயமா கேட்கும் போதே அல்லா கேட்டாங்க ஹம்சா நாயகமே இந்த இடத்தில் தங்க வேண்டும் என்பது அல்லாஹுவின் ஆணையா உங்களின் அபிப்பிராயமா என் அபிப்பிராயம் தான் அப்படியானால் வேண்டாம் நாயகமே வேறு இடத்திற்கு செல்லலாம் என்று ஹம்சா ரவியல்லா முத்தாலா படையை தலைமை தாங்கி வேறு இடத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் ஆனாலும் பெருமானார் செல்லல்லாஹ் வலிய செல்லத்தினுடைய உள்ளத்திற்குள்ளே ஒரு வகையான கவலை ஆனால் நபித்தோழர்களில் ஒருவருக்கு கூட கவலை ஒருவருக்கு கூட கவலை இல்லை எல்லோருக்கும் இருந்த ஒரே கவலை நாயகத்தை பாதுகாக்க வேண்டும் நாம் இழந்தாலும் நாம் இறந்து போனாலும் நாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கவலை தான் இருந்ததை தவிர எல்லோரும் எப்படி இருந்தார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிற பொழுது அந்த பதிற்களத்தை பற்றி எழுதுவார்கள் கல்புல் அசத் சிங்கத்தின் உள்ளம் படைத்தவர்களாக இருந்தார்கள் கல்புல் அசத் அதனாலதான் பெருமானாரினுடைய அந்த வீரத்தை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள் லைசன் ஜசூரா நாயகம் போருக்கு கிளம்பினா நம்ம நாட்டினுடைய அரசர்கள் மாதிரிலாம் கிளம்ப மாட்டாங்க நாயகம் போருக்கு கிளம்பினால் லைசன் கசூரா சீரிப்பாய்கிற சிங்கமாக இருப்பார் நாயகத்தை யார் பிடிக்க முடியாது செல்லல்லா செல்லும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த கூடாரத்துக்குள்ளே இருந்து போருக்கு எப்படி கிளம்பினார்கள் என்ற வரலாற்றை நீங்கள் பதில்பூர் கிளத்திலே பாருங்கள் சஜிதாவிலிருந்து எழுகிறார்கள் சிங்க பதுங்கி இருந்து பாயும் அல்லவா சஜிதாவிலிருந்து எழுகிறார்கள் சயுகந்தமுல்ஜம் அல்லூனத்தும் சயுகந்தமுல்ஜம் இவர்களுடைய ஒன்றுபட்ட கூட்டங்கள் எல்லாம் சிதறட்டும் தோல்வி உண்டாகட்டும் பெருமானார் பறக்கிறார்கள் நாயகமே பறந்தால் நாயக தோழர்கள் எப்படி இருப்பாங்க கல்புல் அசர் போர்க்களத்திற்குள்ளே களம் இறங்கும் பொழுது எதிரணி ஆட்டம் கண்டு விட்டார்கள் ஆயிரம் ஒட்டகைகள் இருநூறு குதிரைகள் ஏராளமான ஆயுதங்கள் கடைசியில சொன்னானா முதல்ல மல்யுத்தம் வச்சுக்கலாம் அதற்கு பிறகு போர்க்கிழக்க வச்சுக்கலாம் இந்த வேகத்தை பார்த்துட்டு நாயகத்தின் வேகத்தை பார்த்துட்டு முதல்ல மல்யுத்தம் அதற்கு பிறகு போர்க்கிழக்க மல்யுத்தத்திலே யார் இறங்குவது அன்சாரி தோழர்கள் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா நிலைகளிலும் அன்சாரிகளை நினையுங்கள் மதினாவாசிகளை நினையுங்கள் என்று மாணவி செல்லல்லாம் வழிவு செல்லம் சொல்லுவார்களே அதற்கிணங்க யார் தயார் என்று சொன்ன உடனே மூன்று அன்சாரி தோழர்கள் களத்திலே குதிக்கிறார்கள் அப்ப பெருமானாரின் மீது எவ்வளவு அன்பு மார்க்கத்தின் மீது அந்த நவித்தோழர்களுக்கு எவ்வளவு அன்பு இருந்திருக்க வேண்டும் ஆனால் குஃபார் குறைச்சிகள் கயவர்கள் நாங்க உங்கள்கிட்ட போரிட தயாராக எங்கள் வாழ் எங்கள் இனத்தை தான் வாழும் எங்கள் வாழ் எங்கள் இனத்தாரின் கழுத்தை தான் எடுக்கும் அதனால முகாஜிர்கள் வரை மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்தார்களே அவர்கள் களம் இறங்கட்டும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் பார்த்தாரா இரண்டு சிங்கங்கள் உள்ளே குதித்தார்கள் ஒன்று ஹம்சா இன்னொன்று அலி பொதுவாகவே ஹம்சார் அலியல்லாவும் அலி அலி அல்லாவும் போர்க்களத்துக்குள்ளே போய்விட்டார் வெற்றி இல்லை என்பதில்லை ரெண்டு சிங்கங்கள் குதிக்கிறார்கள் மூன்றாவதாக உபைதார் அலியல்லாவும் களத்தில் இறங்குகிறார்கள் மல்யுத்தம் தயாராகிறது அவர்களிடத்திலே மூன்று பளபளக்கிற வாழ்க்கை இருக்கிறது மூன்று வாழ்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய சகாபாக்களிடத்திலே அலிவிடத்திலே ஒரு வாழ் இருக்கிறது ஹம்சார் அடி அல்லாவிடத்திலே ஒரு வாழ் இருக்கிறது உபைதார் அடி அல்லாவிடத்திலே வாழ்கள் மல்யுத்தம் தயாராகிறது கஞ்சி விட்டும் நேரத்திலே அழிரடியல்லாவும் அம்சார் அழியல்லாவும் எதிரிருந்த உத்பாவையும் சைபாவையும் தூக்குகிறார் ரெண்டு துண்டாக்கிட்டாங்க ஆனால் வழி உபைதாவிடத்திலே வாழ் இல்லாத காரணத்தினால் காலை வெட்டி விடுகிறார் சீறி பாய்ந்த அழிரடியல்லா தன்னுடைய தோளிலே போட்டுக்கொண்டு கொண்டு தன் வாழால் வழியிலை கண்டம் புத்தமாக வெட்டி தீர்த்தார்கள் முதல் மல்யுத்தத்திலே இஸ்லாமியர்களுக்கு வெற்றி பூமானின் முகத்திலிருந்து இப்பொழுது தான் புன்னகை கிளப்புகிறது பூமானின் முகத்திலிருந்து இப்பொழுது தான் புன்னகை கிளப்புகிறது அதுதான் பெருமானார் செல்லல்லா வலிவ செல்லம் தோழர்களிடத்தில் இருந்த தைரியம் என்ன பெருமானார் உருவாக்கிய தைரியம் என்ன கல்புல் அசத் சிங்கத்தின் உள்ளம் அதோடு மட்டுமில்லை வரலாற்று ஆசிரியர்கள் இரண்டாவதாக அவர்களிடத்தில் இருந்தது கிபுரு நமிர் சிறுத்தையின் பெருமை சிறுத்தை இருக்கே எதிரிகளுக்கு என்னைக்குமே தலைவணங்காது வந்த பாத்திரலாம் எதிரிகளுக்கு தலைவணங்கிட என்பது சிறுத்தையின் வரலாற்று இல்லை இதை போன்று சகாபாக்கள் இருந்தார்கள் கிபுரும் நகர் போர்க்கிழத்துல மத்த எல்லா இடத்திலையும் பணிவா இருக்கிற தோழர்கள் ஓர்க்கிழத்திலே இறங்கிவிட்டார் பணிவு என்பதை பார்க்கவே முடியாது அபுபக்கர் அலி அல்லாஹுவை பற்றி கேட்கிறார்கள் அலிரடி அல்லாஹ் இடத்திலே கேட்டார்களா அழியே உன்னை விட பெரிய வீரர் யாராவது சகாபாக்களில் இருக்கிறார்களா ஏனென்றால் அழியை விட பெரிய வீரர்களை யாரும் அறியவில்லை அழியை உன்னை விட பெரிய வீரர் சகாபாக்களில் இருக்கிறார்களா என்று கேட்கிற பொழுது அழிநிலை இல்லாமத்தாரா சொன்னார்கள் ஓ இருக்கிறாரே யார் என்று கேட்கிற பொழுது அவர்கள் தான் அபூபக்கர் பதில் போர்க்களத்திலே நாயகத்தை பாதுகாக்கிற பொறுப்பை எடுத்துக்கொண்ட ஒரே வீரர் இந்த அலி அல்ல அபுபக்கர் மட்டும் கூடாரத்திற்குள்ளே எப்பொழுதும் அபாயம் ஏற்படலாம் தீங்கு ஏற்படலாம் எதிரிகள் தாக்கலாம் ஆனாலும் கூட நாயகத்தோடு இருந்தவர் ஒரே ஒரு தோழர் அபுபக்கர் மட்டும்தான் சுற்றி சுற்றி வருவார்களாம் இரவு முழுவதும் கூடாரத்தை சுற்றி சுற்றி வருவார்களாம் பெருமானார் தொழுவார்கள் அழுவார்கள் இவர்கள் கூடாரத்தை சுற்றி வந்து சொல்லுவார்களாம் லாத்தரசன் இந்த மானா கவலைப்படாதீங்க நாயகமே நாங்கள்லாம் இருக்கும்போது உங்களை விட்டுருவோமா ஏன் கவலைப்படுகிறீர்கள் கவலைப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் என்று ஆறுதல் சொன்ன அந்த அபூபக்கரை விட சிறந்த வீரரை பார்க்க முடியாது அதே பதில் பொருட்களத்திலே முடிந்ததற்கு பிறகு மகன் எதிரணியில் இருக்கிறார் இவர்கள் இஸ்லாமிய அணியில் இருக்கிறார்கள் இஸ்லாத்திற்கு தழுவியதற்கு தொழுகைக்கு பிறகு அப்துல் ரஹ்மான் கேட்கிறார் அப்துல் ரஹ்மான் சொன்னார் கதிர் பொருட்களிடத்திலே வாப்பா அபுபக்கர் அலி அவர்களே உங்களை நான் பார்த்தேன் தந்தேங்கிற காரணத்தினால உங்களை கொல்லாம நான் விட்டுட்டேன் என்று சொல்லுகிற பொழுது அபுபக்கர் அலி எல்லாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அன்றைக்கு உண்மை பார்த்திருந்தால் நான் உன்னை வெட்டி இருப்பேன் இதுதான் சிறுத்தையின் கிவர் தன்னுடைய மகன் என்று பார்க்கவில்லை பணியவில்லை மகனுக்காக மகனே உன்னை நான் மட்டும் பார்த்திருந்தா போட்டு பண்ணா என்றல்லவா சொன்னார்கள் அந்த தைரியத்தை உருவாக்கியவர்கள் குமான் நபிகள் கோமான் செல்லம்தாக செல்லம் வரலாற்று ஆசிரியர்கள் மீண்டும் புரட்டுகிறார்கள் அவர்களின் வீரம் எப்படி இருந்தது தெரியுமா சுஜா அத்து உடும்பின் வீரம் உடும்பு சண்டை போட்டுச்சுன்னா எல்லா உறுப்பையும் சேர்த்துதான் சண்டை போடுவோம் உடுப்பின் சண்டை இருக்கிறதே வெறும் காலில் போடுறதில்ல கையில அடிக்குமா கையில வாயில பிடிக்கும் வால்ல அடிக்கும் கரத்துல பிடிக்கும் இப்படி எல்லா உறுப்புகளையும் சேர்த்து தன்னுடைய எதிரியை தாக்கும் ஆற்றில் உடும்புக்கு மட்டும் உண்டு சாவாக்கல்லத்தில் அந்த ஆற்றல் இருந்தது தன்னுடைய சக்தி அத்தனையும் சேர்த்து வைத்து தாக்கினார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்களே போர்க்கள மைதானம் அந்த மைதானத்திலே உமரணி அலி முப்பத்தி ரெண்டு வில்களையும் வாள்களையும் வைத்துக் கொண்டு நிற்கிறார்கள் அந்த நேரத்தில் ரெண்டு சிறுவர்கள் வந்தார்களே தன்னுடைய சக்தியெல்லாம் ஒன்று சேர்த்துக் கொண்டு வந்து கேட்கிறார்கள் சச்சா உமரணி அல்லாவை பார்த்து கேட்கிறாங்க அந்த அபூஜைகள்னு சொல்றாங்களே அவன் யாருன்னு கேட்டான் ரெண்டு பேரும் அபூஜகில் சொல்றாங்களே அவன் யாரு என்று கேட்கிற பொழுது நாயகத்தை குறையாக நாயகத்தின் மீது போர் தொடுக்க வந்த அந்த அபூஜகில் யார் உடனே உமர் அலி அல்லாஹுத்தாலாவுக்கு அருகிலே அப்துல் ரஹ்மானின் அவுப் அலி அல்லா நிற்கிறார்கள் அதோ செல்லுகிறானே அவன் தான் அபூஜகில் சீறி பாய்ந்தார்களே ரெண்டு சிறுவர்கள் அட்ரஸ் இல்லாத ரெண்டு சிறுவர்கள் அலி அல்லாஹுத்தாலா இரண்டு சிறுவர்கள் அவர் போருக்கு வந்த கதையே அலாதியான கதை ஒருவருக்கு வயது ஒன்பது ஒருவருக்கு வயது பதினொன்னு போர்க்கிற மரபு பாலிகானதற்கு பிறகு பதினாலு வயசுக்கு மேலதான் வரணும் தாயார் வந்து உம்மே கப்ரா தாயாருக்கு பேர் உம்மே கப்ரா தாயார் நாயகத்திடத்திலே வந்து நாயகமே எல்லா வீடுகளிலிருந்தும் பொருளை கொடுத்திருக்கிறார்கள் வாளை கொடுத்திருக்கிறார்கள் அனைத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் என் வீட்டில் ரெண்டு சிங்கங்களை வளர்த்தவர் என் வீட்டில் ஒன்பது வயது பதினோரு வயது ரெண்டு சிங்கங்களை வளர்த்து வருகிறேன் போருக்கு கொடுக்கிறேன் நாயகம் போருக்கெல்லாம் கண்டிப்பா இவங்க போக முடியாது வற்புறுத்துகிறார் கடைசியில பெருமானார் செல்லல்லா வடிவ செல்லம் சண்டை வைக்கலாம் இவங்க எப்படி சண்டை போடுறாங்க ரெண்டு பேருங்கிறத பார்த்து எடுத்துக்கலாம் அந்த சிறுவர் காதோடு காதால போய் அண்ணன் இடத்திலே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீதான் என்னை வெல்லுவாய் என்பது தெரியும் ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு நாள் எனக்காக நீ விட்டுக் கொடுத்தாள் வாழ்க்கை முழுக்க உனக்கு நான் நன்றி கடன்படுத்த நன்றி கடன் பெற்றிருக்கிறேன் வாழ்க்கை முழுக்க உனக்காக நான் துவா ஒரே ஒரு நாள் நீ கீழே படுத்துக்கொள் நான் உன் முதுகுக்கு மேலே சண்டை வந்த உடனே அண்ணன் கீழே படுக்கிறாரு தம்பி மேல ஏறி நிக்கிறாரு ஏறி அமருகிறார் பெருமானார் தம்பிக்கே அனுமதி கொடுத்துட்டு அண்ணனுக்கு அனுமதி கொடுக்காம இருப்பாங்களா இது அநியாயம் இல்லையா இரண்டு பேரும் போருக்கு செல்லாம் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய உறைவாளை எடுத்துக் கொடுக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லா வாளை கூட அந்த சிறுவர்களால் தூக்க முடியவில்லை அந்த சிறுவர்கள் தான் சென்றார்கள் உடும்பை போன்று உடல் முழுவதும் வீரத்தை ஏற்றிக்கொண்டு பாய்கிறார்கள் இங்கே இருக்கிறானா அபூஜகில் என்று பார்த்து ஒட்டகத்தின் காலை வெட்டி அபூஜகிலின் ஆளையும் வெட்டினார்கள் என்று வரலாறை பார்க்கிறோமே இந்த உடும்பின் தைரியத்தை ஊட்டியவர்கள் யார் பெருமானார் செல்லப்பா அழைவர் செல்லம் அவர்கள் தானே வரலாற்று ஆசிரியர் மீண்டும் தன்னுடைய வரலாற்றின் பின்னணியை தொடர்கிறார் அவர்களிடத்தில் இருந்தது என்ன தெரியுமா யானையின் பலம் யானை புறமுதுகே காட்டாங்க யானை என்பது உறவுதல் காட்டாது சிங்கம் கூட சில நேரத்திலே நீர் யானைகளை பார்த்து ஓடுமா சிங்கம் கூட நேரடியாக யானையோடு மோதாது பின்னால் வந்து அடிக்கும் புறமுதுகு காட்டுதல் என்பது வரலாற்றில் இல்லாத ஒன்று யானை புறமுதுகு காட்ட இதை போன்று சகாபாக்களிடத்திலே புறமுதுகு என்பதே இல்லை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள் மதுர் போர்க்கிடத்திலே நின்று அவர்கள் எழுகிற அம்பை பார்த்து பெருமானார் ஆனந்தம் அடைந்தார்களாம் புறமுதுகே இல்லை சாதிடத்திலே வருகிற அம்புகளை எல்லாம் சரியாக கையில் இருக்கிற அத்தனை அம்புகளையும் ஏறத்தாழ பதினாலு அம்புகள் இருந்தது பதினாலு அம்புகளை கொண்டு பதினாலு பேர்களை வெட்டி வீழ்த்தினார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம் யானையின் பலம் யானையின் பலம் சாதிபனு அபி வக்கா ரலி அல்லாவிடத்தில் இருந்தது அதனால் அன்றைக்கே பெருமானார் ஒரு துவா செய்தார்கள் அல்லாஹுமே சத்தி சர்மா வாஜித் தாவத்தா யா இனிமேல் இவர் எப்பொழுது அம்பெறிந்தாலும் அந்த அம்பு வீணாகி விடக்கூடாது ரப்பே அது அல்ல ரப்பே இவர் எப்பொழுது துவா செய்தாலும் பதிலிலே கலந்து கொண்டவர் அவருடைய துவாவை நீ அங்கீகரிக்க வேண்டும் ரப்பே என்று சொல்லிவிட்டு இதாக்க அபீவகும்மி பெருமானார் வேறு யாருக்கும் சொன்னதில்லை என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் என்று நாயகத்தை பார்த்துத்தான் எல்லோரும் சொல்லுவார்கள் ஆனால் இந்த யானையை தைரியம் கொண்ட சாதுவன் அபி வக்கால் ரலியல்லாவை பார்த்து பெருமானார் சொல்லுகிறார்கள் இதாக்கே அபீவகுமி என்று சொல்லுகிறார்களே இந்த தைரியம் தைரியம் யார் கொடுத்தது பெருமானார் செல்லல்லா வழிவு செல்லும் அவர்கள் தானே கொடுத்தார்கள் விடவில்லை மீண்டும் பேசுகிறார் வரலாற்று ஆசிரியர் அவர்களிடத்தில் இருந்தது ஓனாயின் ரோஷம் ஓனாயின் ரோஷம் இந்த ஓனாய் இருக்கிறதே தன்னால ஒரு பிராணியை தாக்குறதுக்கு முயற்சி செய்யும் முடியலன்னு சொன்னா வேறொரு யுக்தியை கையாளும் அது முடியலன்னு சொன்னா இன்னொரு யுக்தியை கையாளும் ஆக வெற்றி இல்லாமல் வராது இது ஓனாயின் பண்பு நபித்தோழர்களும் இப்படித்தான் ஒரு முறையில் தாக்க முயற்சிக்கிறார்கள் முடியவில்லையா அடுத்த முயற்சி அப்துல்லா மஸ்தூத் ரலி அல்லாஹு வரலாறு உண்டு போர்க்கிடத்திலே செல்லுகிறார்கள் ரொம்ப குள்ளமானவங்க அப்துல்லா மசூத் தன்னால் அம்பிருக்க முடியவில்லை வேறொரு யுக்தியை செய்கிறார்கள் யாரெல்லாம் வெட்டுப்பட்டு கிடக்கிறானோ புற்றுயிரா இருந்தா அவனுடைய உயிரையாவது போக்கலாம் என்று அடுத்த யுக்தியை கையாளுகிறார்கள் கையாண்டு செல்லுகிற பொழுது அபூஜையில் புற்றுயிராக கிடக்கிறார் ரெண்டு சிறுவர்கள் வெட்டி விட்டு சென்றார்கள் புற்றுயிராக கிடக்கிறார் பெருமானார் அன்றே சொல்லி இருந்தார்கள் ஹுமான் நபில் கோமான் முதல் முதலிலே காபத்துல்லாவிலே அகமான் சூரா இறங்குகிற பொழுது யாரு போய் அந்த எதிரிகளிடத்திலே ஓதுவது என்று கேட்கிற பொழுது அப்துல்லா மஸ்கூர் ஏழை சகாபி ஆடு மேய்க்கிற சகாபி நான் போய் ஓதிவிட்டு வருகிறேன் என்று சொல்ல பெருமானார் வேண்டாம் என்றார்கள் இல்ல நாயகமே எனக்கு துணிவு இருக்கிறது நான் ஓதிவிட்டு வருகிறேன் என்று சென்றார்கள் காபத்துல்லாவிலே சென்று அர்ரஹ்மான் சூராவை ஓத அவுஞ்சகில் அவுஞ்சகில் அந்த கயவன் அப்துல்லா மஸ்கூர் வலியல்லாவினுடைய காதை அறுக்கிறார் ரத்தத்தோடு வராங்க பெருமானாரிடத்திலே நாயகம் இவர்களை பார்த்து சிரித்தார் நாயகமே காத அறுபட்டு வர்றேன் நாயகமே நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கிறீர்களே நாயகமே என்கிற பொழுது பெருமானார் சல்லல்லா ஒளிவ செல்ல சொன்னார்கள் இப்பொழுதுதான் ஜிப்ரஹீல் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஜிப்ரஹீல் சொல்லிவிட்டு சென்றார்கள் அப்துல்லா மசூத் காது அறுபட்டு ரத்தத்தோடு வருகிறார் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த அபூஜைகளின் தலையை இவர்தான் அறுப்பார் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அபூஜைகள் உன் காதை தான் அறுத்தான் நீ ஒரு நாள் அபூஜைகளின் தலையை அறுப்பாய் அந்த நாள் வந்துவிட்டது பதில் போர்க்களத்திலே தேடி சென்றால் குற்றுயிரோடு கிடக்கிறார் அப்பொழுது அப்துல்லா பின் மசூத் வாழை எடுத்து தலையை அறுக்க போகிற பொழுது கூட சொன்னானா இந்த பூஜையில் என் தலையை கொஞ்சம் பெருசா வெட்டினான் எல்லா தலையும் வைக்கும் போது என் தலை கொஞ்சம் பெருசா இருக்கணும் ஏன்னா என் சமுதாயத்தின் நான் லீடர் இல்லையா அதனால கொஞ்சம் பெருசா இருக்கணும் பெருமானார் செல்லல்லா பணிவ செல்லம் அங்கலாய்த்துக் கொள்வார்கள் சுரகாவும் கூட நான் தான் அந்த ரப்புக்கும் இல்லாதா பெரிய ரப்பு என்று சொன்ன அவன் கூட நைல் நதியிலே மூடுகிற பொழுது அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டான் மூசாவினுடைய ரப்பை ஈமான் கொள்ளுகிறேன் என்று சொன்னான் ஆனால் இந்த உதவி இருக்கிறானே என்ன சொன்னான் பாத்தீங்களா என் தலையை கொஞ்சம் பெருசா வைங்க என்றல்லவா சொல்லி இருக்கிறார் என்று பெருமானார் சென்ற செல்லம்பா வழிவு செல்லம் அங்கலாய்த்துக் கொண்ட வரலாறுகள் உண்டு அந்த அப்துல்லா மசூத் அங்கு ஓனாயின் தந்திரத்தை செய்தார்கள் அந்த வீரத்தை ஓனாயின் வீரத்தை அவர்களுக்கு ஊட்டியவர்கள் பெருமானார் சல்லுல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே அது மட்டுமல்ல வரலாற்று ஆசிரியர் மீண்டும் பெருமானாரின் அந்த தோழர்களின் வீரத்தை பற்றி சொல்லுகிற பொழுது எறும்பின் துணிவு அவர்களிடத்தில் இருந்தது இந்த எறும்பு இருக்குதே என்னைக்குமே தன்னை விட தான் தூக்கும் நம்மால் என்னைக்குமே தன்னை விட தான் தூக்குவான் ஒரு பதினஞ்சு கிலோ பைய கொடுத்துட்டா இதெல்லாம் தூக்க முடியாது நம்மளால தூக்க முடியாது இவன் இருப்பான் நூத்தி கிலோ பதினஞ்சு கிலோ தூக்க முடியாது எறும்பு இருக்கிறது ஒரு கிராம் கூட இருக்காது ஆனா ஒன்பது கிராம எடுத்துட்டு போகும் இந்த ஆற்றல் சகாபாக்களிடத்தில் இருந்தது தன்னுடைய வளத்தை விட அழியும் கரம் அல்லாஹுவாச்சு மூன்று அடி உயரம் என்ன வேகத்தோடு சென்றார்கள் அழிரடி அல்லாஹுத்தாரா கலம் இரண்டு போனது அழிரடியுல்லாஹுடைய வாழ்க்கை இறையானவர்கள் யாரா என்றால் அந்த எறும்பின் துணிவை கொடுத்தது யார் பெருமானார் செல்லவாஹு அறிவு செல்லும் அவர்கள் தானே வரலாற்று ஆசிரியர் மீண்டும் பேசுகிறார் விடவில்லை அவர்களிடத்திலே இருந்தது என்ன தெரியுமா ஒட்டகத்தின் பொறுமை ஒட்டகத்தின் பொறுமை ஒட்டகத்தனுடைய எஜமானனுக்கு எப்படி பொறுமையா இருக்குமோ அதை போன்று பொறுமையாக இருந்து காரியத்தை ஆற்றியவர்கள் நவித்தோழர்கள் வரலாறுகளை பார்க்கிறோம் அப்பாஸ் ரலியல்லாஹு தாலாவினுடைய அப்பாஸ் ரலியல்லாஹினுடைய சகோதரன் மகன் பொற்களத்திலே கிடக்கிறார் அபுல் எசர் பொற்களத்திலே கிடக்கிறார் பொறுமையோடு இருந்து அவருடைய பொறுமையை பெருமானார் செல்லல்லா வலிம செல்லம் பாராட்டுகிறார்கள் பொறுமையோடு இருந்து போரிலே கலந்தார் எதிரிகளை அவர்களுக்காக அல்லா ஜெல்ல சாணகுத்தாரா இவர்களுக்கும் ஜுபைர் உள் அவாம் ரவி அல்லா இரண்டு பேர்களுக்கும் மலக்குகளை அல்லாஹ் நியமித்தார் பொறுமையோடு போர் செய்த காரணத்தினால் ஒட்டகத்தை போட்டு போர் செய்த காரணத்தினால் மலக்குகளை அல்லாஹ் நியமித்தான் உங்க கையை தூக்குனா வாழ தூக்குனாக்கா எதிரியினுடைய தலை கீழே விடும் வாழ தூக்குனா தலை கீழே விடுகிறது வாழ தூக்குனா தலை கீழே விடுகிறது பெருமானார் இடத்திலே போய் கேட்கிறார்கள் சுவேரி உணர் அவாம் தலியல்லா கொடுத்தாலா நாயகமே என்ன நாடகம் இது பெருமானார் செல்லல்லா வடிவ செல்லம் சொன்னார்கள் மலக்குகள் கூட இந்த போர்க்களத்திலே உங்களை போன்றுதான் தலப்பாகை கட்டிவிட்டு உங்களுக்கு தோதுவாக நடக்கிறார்கள் என்று பெருமானார் சொன்னார்களே இந்த தைரியத்தை யார் கொடுத்தது எண்ணி பார்க்க வேண்டும் அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை வரலாற்று ஆசிரியர் மீண்டும் பேசுகிறார் மழையின் சாபித்து மழையின் தைரியம் மழை ஒரு இடத்தை விட்டு நகராது உமரே பாரூக் வெளியல்லாவிட்டாலா எப்படி தைரியத்தோடு இருந்தார்கள் விழாள் பதில் போர்க்களம் என்றாலே நினைவுக்கு வருபவர்கள் விழாள் உமையா சாவான் என்று ஆரம்பத்திலே பார்த்தோமே அந்த உமையா போர்க்களத்திற்கு வருகிறான் போர்க்களத்து அன்றே பெருமானார் செல்லல்லாஹ் செல்லும் சொல்லிவிட்டார்கள் இந்த இடத்துல உமையா சாவா இந்த இடத்துல உத்துபா சாவா இந்த இடத்துல வலிது சாவா இந்த இடத்துல ஹக்கீம் சாவா என்று பெருமானார் வழி வசலம் கட்டம் போட்டு காட்டிட்டாங்க இஸ்லாத்திற்கு முன்பதாக உமையாவின் அடிமைதான் விழா நெலிகம்பாவுத்தான் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் அல்ல நெஞ்சமல்ல கம்பியை காய்ச்சி இழுக்கப்படும் சுடு மணலிலே பாலைவன மணலிலே விழாக்களை எல்லாவும் தாளா இழுத்துச் செல்லப்படுவார்கள் கடுமையான கஷ்டம் கடுமையான இன்னலை விழாக்களை எல்லாவுக்கு கொடுத்தலாகத்தினால் நெஞ்சுக்குள்ளே அந்த வழி இருந்து கொண்டே இருக்கிறது பெருமானார் சொன்னார்கள் இந்த இடத்திலே உமையா சாவான் என்று சொல்லுகிற பொழுது அதே இடத்திலே விழாக்களை எல்லாம் இருந்து கொள்ளுகிறார்கள் ஒரு செடிக்கு அடியிலே மறைந்து கொள்ளுகிறார்கள் உமையா வருகிறான் விரைவு வாகனத்தை வைத்திருந்தான் முகமது வேறு சொல்லி இருக்கிறார் யாராவது போட்டு தள்ளி என்ன செய்வது என்று சிறுநீர் கழிப்பதாக இருந்தாலும் அந்த வாகனத்தில் இருந்துகிட்டே தான் கழிப்பான் கீழே இறங்கலாம் வேகமாக செல்லுகிற வாகனம் அவன் அருகிலே வருகிற பொழுது விளாண்டடி வாகனத்தோடு சேர்த்து அவனையும் பாழி செய்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம் மலையை போன்று உறுதியாக இருக்க வேண்டும் என்ற வீரத்தை விழாலுக்கு சொல்லிக் கொடுத்தது யார் ஹுமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அழிவு செல்லம் அவர்கள் தானே நன்றியிலே நாயை போன்றிருந்தார்கள் நன்றி உணர்வு அவர்களுக்கு பொதுவாகவே நாம் வளர்க்கிற செல்ல பிராணி எப்படி இருக்குமோ எஜமானனை காப்பதற்காக தன் உயிரை விடும் தன் உயிரை விடும் இதை போன்றுதான் அதில் போர்க்கிடத்திலே உபைதாரடி எல்லாம் கால் வெட்டப்பட்டிருக்கிறது பெருமானாரினுடைய மடியிலே தலை வைக்கிறார்கள் உமை உபைதா ரெடி அல்லாஹுத்தாலா பெருமானார் கேட்கிறார்கள் உபைதா உனக்கு சுகம் வேண்டுமா சொர்க்கம் வேண்டுமா உனக்கு சுகம் வேண்டுமா சொர்க்கம் வேண்டுமா என்று கேட்கிற பொழுது நாயகமே எனக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடுங்கள் நாயகமே உங்களை காக்கும் பெருமையை அல்லாஹ் எனக்கு வழங்கினானே இதுவே போதும் நாயகமே என்று சொன்னார்களே இந்த நன்றி உணர்வை கொடுத்தவர்கள் உமான் நபிகள் ஹோமான் சல்லல்லா அழைப்பு செல்லும் அவர்கள் தானே அதோடு மட்டுமல்ல சந்தர்ப்பத்தை பார்த்து தாக்கும் பண்பாடு சேவலுக்கு உண்டு சேவல் சண்டைகளை பார்த்திருக்கலாம் சேவலை சேவலுக்கு ஒரு பண்பாடு உண்டு அந்த நேரத்தில் பார்த்து சந்தர்ப்பத்தை பார்த்து ஒரு எதிரியை தாக்கி உரியடிக்கிற ஆட்கள் சேவலுக்கு உண்டு அதையும் பெருமானார் ஊட்டினார்கள் சந்தர்ப்பத்தை பார்த்தார்கள் நபித்தோழர்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த எதிரிகளை வென்று குவித்தார்கள் வரலாறு சொல்லுகிறது எழுபது பேர்களை பெருமானார் செல்லம் செல்லும் அவர்களும் தோழர்களும் கொலை செய்கிறார்கள் எழுபது பேர்களை கொலை செய்கிறார்கள் எழுபது பேர்களை சிறைபிடிக்கிறார்கள் போர்க்களத்திலே வெற்றி என்ற நிலை வந்து விடுகிறது குமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அழைப்பு செல்லம் அந்தவர்கள் அந்த எழுபது பேர்களையும் ஒரு கலீபே பதில் பதிலினுடைய ஒரு பாலடைந்த கிணற்றிலே தள்ளுகிறார்கள் கோமான் நபிகள் கோமான் செல்லல்லா வழிவ செல்லம் விட்டு பேசினார்கள் பெருமானார் செல்லல்லா வழிவ செல்லம் விட்டு பேசினார்கள் அல்லாஹ் சொன்ன வாக்குறுதி எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியும் உண்மையாகிவிட்டது உங்களுக்கு அல்லாஹ் அளித்த வாக்குறுதியும் உண்மையாகிவிட்டது என்று பெருமானார் பேசுகிற உறுதி உமரை மறு தலியப்பாவும் தயாராக நபர்கள் இடத்திலே குறுக்கிட்டு நபியை நாயகமே இறந்தவர்கள் கேட்பார்களாக இன்றைக்கு ஏற்படுகிற பெரிய சர்ச்சைகளில் இதுவும் ஒன்று இறந்தவர்கள் கேட்பார்களா இறந்தவர்களை ஹயாத்தாக்கியே இருக்கிறார்கள் கேட்பது ஒரு பக்கம் இருக்க ஒரு அன்சாரி தோழர் இறந்து போகிறார் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி செல்லும் இடத்திலே அந்த தாயார் வருகிறார் ரொம்ப கிளவி அந்த அம்மா உள்ள ஒரே புண்ட நாயகமே இறந்து போயிட்டாரு சம்பாரிச்சு கொடுக்க வழி இல்லை நாயகமே நீங்க தான் ஏதாவது செய்ய வேண்டும் நாயகமே என்னால் முடியாத நாயகமே என்று பெருமானார் இடத்திலே புலம்ப பெருமானார் செல்லம் தான் வழிவே செல்லம் காலில் தட்டி கும்பி இல்லாண்டாங்க எந்திரினாங்க கால் ஆட்டிட்டு அவர் வாட்டி எந்திரிச்சு போனாங்க காலை ஆட்டி எழுந்து சென்றார் வரலாறு ஏன் அபுபக்கர் அலி அல்லாஹினுடைய மரணத்தை பாருங்கள் வபாத்தாகிற பொழுது ஆயிஷா அலி அல்லாஹ் இடத்திலேயும் மற்றவர்களிடத்திலேயும் அவுபக்கரடி அல்லாஹுத்தாலா சொல்லுகிறார்கள் நான் இறந்ததற்கு பிறகு என்னுடைய ஜனாதாவை கொண்டு செல்ல வேண்டும் மசிது நபவிக்கு அருகிலே பெருமானார் அடங்கி இருக்கிற இடத்திற்கு அருகிலே கொண்டு செல்ல வேண்டும் பெருமானார் அனுமதி கொடுத்தால் உள்ளே அடக்க வேண்டும் பெருமானார் செல்லல்லா படைவசனம் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அனுமதி கொடுத்தால் தான் உள்ளே செல்ல வேண்டும் ஜனாதா பெட்டியை எடுத்துச் செல்கிறார்கள் சகிகான் அகிழ்ச்சிகள் பெருமானாரின் கபரில் இருந்து எல்லோரும் கேட்கிற விதம் சத்தம் வருகிறது என் ஹபீவை என்னோடு சேர்த்து விடுங்கள் கதவு திறக்கிறது என் ஹபீவை என்னோடு சேர்த்து விடுங்கள் பேச முடியும் அல்லாஹ் ஆற்றலை தங்கரம் வைத்திருக்கிறார் ஜாபிர் அலி அல்லாஹினுடைய வரலாறு சார் ஜாபிர் அலி அல்லாஹு பெருமானாருக்கு விருந்து கொடுக்கிறார்கள் பெருமாள் ஆடு நல்ல சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆட்டினுடைய உம்சப்பை சாப்பிடுவார்கள் என்று ஆட்டை அறுக்கிறார்கள் இதை பார்த்துக்கிட்டு இருந்த ரெண்டு பையனுங்க சின்ன பசங்க இவங்க ஆட்டை அறுத்து உள்ள கொண்டு போயிட்டாங்க பெரியவர் சின்னவரை கீழே படுக்க வச்சு அறுத்துட்டார் அதே இடத்திலே சகிதாகிறார் பெரியவர் ரத்தத்தை பார்த்த பதட்டத்திலே மயங்கி அவர் பிறந்து நாம இருந்தால் என்ன செய்வோம் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா கூட தாவத்தை காலி பண்ணிடுவோம் அழைப்பு கொடுத்திருந்தா கூட பின்னாடி வச்சுக்கலாம் அப்படின்ட்டுவோம் ஆனால் பெருமானார் செல்லல்லாஹ் வலிவசனத்திற்கு அழைப்பு கொடுத்து விட்டோம் நம் வீட்டிலே வந்து சாப்பிட வேண்டும் என்பதற்காக இரண்டு பிள்ளைகளையும் ஒரு அறையிலே இட்டு பூட்டிவிட்டு இன்முகத்தோடு சிரித்த முகத்தோடு நாயகமே எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வாருங்கள் என்று பெருமானாருக்கு விருந்து கொடுக்கிறார்கள் ஜாபிர் அலி தானா எப்படி நபித்தோழர்கள் பெருமானாரின் மீது தேசம் செலுத்தி இருக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்கிறோம் பூமானுக்கு தெரியாதா மழையின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை கூட உணர்ந்து சொல்லுகிற ஆற்றல் படைத்தவர்கள் பெருமானார் பெண்ணுக்கு மேலே மண்ணுக்கு கீழே பார்த்த கர்மணி நாயகத்திற்கு தெரியாதா எல்லோரும் அமர்ந்ததற்கு பிறகு சாப்பிட அமர்கிற பொழுது ஜாபிரே உங்கள் பிள்ளைகளையும் அழைத்து வாருங்கள் பெருமானார் தெரியாததை போல பிள்ளைகளையும் அழைத்து வாருங்கள் ஜாபீர் அலி அல்லாவுடைய கண்கள் எல்லாம் குளமாகிறது நபியே நாயகமே இந்த நிலைமை ஆகிவிட்டது ஒருவர் இன்னொருவரை அறுத்து இரண்டு பேருக்கும் இறந்து விட்டார்கள் பெருமானார் செல்லல்லாஹ் வழிவு செல்லும் அல்லாஹின் ரசூல் அழைக்கிறார்கள் என்று அழையுங்கள் என்று சொன்னார்கள் கதவை தட்டி அழைக்கிற பொழுது இரண்டு பேர்களும் எழுந்து வந்தார்கள் உணவுண்டார்கள் நீண்ட நாள் வாழ்ந்தார்கள் என்ற வரலாற்றை பார்த்தோம் இரண்டவர்களுக்கே ஹயாத்தாக ஆற்றல் உண்டு அபுபக்கர் ஷாஷி ரலி அல்லாஹு அல்லாண்ட துவா கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா இல்ல நான் மௌத்தானதுக்கு பின்னாடி என்னுடைய அவுரத்தை யாருமே தொற்றக்கூடாது யாருமே பாத்திரக்கூடாதுன்னு துவா கேட்பாங்க அப்பாத்தானதுக்கு பிறகு மௌத்தாயித்தான் இருக்கிறாங்க குடுப்பாட்ட போனா தன்னுடைய அவுரத்தை மறைச்சுக்கிறாங்களா ரெண்டு கையில அவர் கையை இழுத்து விட்டு குடுப்பாட்ட போனாலும் மறைச்சுக்கிறேன் இவர் உயிரோட இருக்கிறாரா போங்க போயிட்டாரா அவுரத்தை வெளிப்படுத்துகிற நிலை வந்தால் மறைத்துக் கொள்கிறார் அல்லாஹ் கேட்டால் அந்த ஆற்றலை வழங்கும் தகுதி தகுதி அல்லாஹுக்கு கொண்டு கொடுத்திருக்கிறார் சுபையா அபுலகவினுடைய மகள் சுபையா அவளுக்கு அல்லாஹ் அபுலகவினுடைய மகளுக்கு இஸ்லாத்தினுடைய வாய்ப்பை அல்லாஹ் வழங்கினார் அந்த மக சுபையா வந்து பெருமானார் இடத்திலே சொல்கிறார்கள் நாயகமே உங்க தகப்பனார் தாயாரை குறிச்சு எல்லாரும் தவறா பேசுறாங்க நாயுமே அவர்கள் எல்லாம் காப்பி என்று பேசுகிறார்கள் நாயுமே என் மனம் படிக்கிறது நாயுமே ஏதாவது செய்யுங்கள் என்கிற பொழுது பெருமானார் செல்லல்லா உலகம் செல்லும் மன்னருக்கு சென்றார்கள் இரண்டு பேர்கள் எழுந்தார்கள் சகாதத்தை சொன்னார்கள் மீண்டும் சென்றார்கள் என்ற வரலாற்றையும் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் எண்ணிப்பார்கள் அதனால இந்த கலீபில கிடக்கக்கூடிய இந்த தூந்து போன கிணற்றிலே இருக்கக்கூடிய இவர்கள் நன்றாக கேட்கிறார்கள் உமரே உன்னை விட நன்றாக கேட்கிறார்கள் உமரே என்று பெருமானார் செல்லல்லாம் வலிமசலம் அவர்கள் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு கைதிகளின் விஷயத்திலே பெருமானார் ஆலோசனை நடத்துகிறார்கள் இந்த கைதிகளை எல்லாம் என்ன செய்யலாம் உமரை பாருக்கு அலி அல்லாஹுத்தாலா எழுந்தார்கள் பொதுவாகவே ரோஷக்கார வீரர் அல்லவா உமர் நாயகமே யார் யார் சொந்தம்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் என் சொந்தத்தை நான் வெட்டுகிறேன் அலியின் சொந்தத்தை அவர் வெட்டணும் அவங்க அத்தாவா இருந்தாலும் மாமாவா இருந்தாலும் மச்சானா இருந்தாலும் என்ன தைரியம்னா உமர் நடி எல்லாம் போர்க்களத்துக்கு வர்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு உமருடைய சொந்தம் யாருமே போருக்கு வரல இவர் பார்த்து பார்த்து வெட்டுவாருன்னு தெரியும் அதனால ஒரு ஆள் வரல அவர்களின் சச்சா மகன் ஒரு ஆள் வந்தார் அதுக்கு தேடி புடிச்சு காலி பண்ணிட்டாங்க அந்த தைரியத்துல சொல்றாங்க நான் இனிமே அவங்கவுங்க சொந்தத்தை அவங்கவுங்க எல்லா புத்தராக இருந்தார்கள் நபிய நாயகன் இறக்க குணம் படைத்தவர்கள் அல்லவா உயிர் நாயகன் அவர் என்னமோ கசாப் கடையில பேசின மாதிரி பேசுற உயிர் நாயகன் அதனால் எல்லாம் நம்முடைய சொந்தங்கள் நாயகன் இன்றைக்கு ஈமான் இல்லை என்றாலும் பிறகொரு நாள் கிடைத்து விடலாம் அல்லவா நாயகன் உற்ற நாயகன் இப்ப அபுபக்கர் அலி அல்லாவுக்கு சாதகமா சொன்னா உமர் அலி அல்லா போச்சுக்குவாங்க உமருக்கு ஜாதகமாக சொன்னால் அவுக்கு ரெடி எல்லாம் போச்சுக்குவாங்க பெருமானார விட பெரிய ஹக்கீம உலகம் பார்த்ததே இல்லை பெரிய ஐஸ் ஒண்ணு தூக்கி போட்டாங்க பெருமானார் செல்லல்லா அவரு நீங்க ரெண்டு ரசூல்மாருக்கு ஒப்பா இருக்கீங்க உங்களை பார்த்தா இப்ராஹிம் அலி இஸ்லாம் மாறி இருக்குது ஈசா அலி இஸ்லாம் மாறி இருக்கு அப்படியே மேல போயிட்டாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமா இருக்கு ஈசா அலி இஸ்லாமா இருக்கு அவங்க தான் தன்னுடைய சமுதாயம் என்ன தவறு செஞ்சாலும் மன்னிச்சிருவாங்க அவன் தவிக்கணி மின்னி அவன் அசானி என்ன காத்தல் பப்பூர் ரஹீம் யார் என்னை பின்பற்றுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் யார் என்னை மறுக்கிறாரோ நீ மன்னிப்பாளர் மன்னித்து விடு இப்படி கேட்டுருவாங்க உங்களே நீங்க மாஷா ரெண்டு ரசூலுக்கு ஒப்பா இருக்கிறீங்க என்னோட உமர் அலி அல்லாவுக்கு அப்படியா நூகலை சலாத்துக்கு ஒப்பா இருக்கிறீங்க மூசாலை சலாத்துக்கு ஒப்பா இருக்கிறீங்க நீங்களும் ரெண்டு ரசூலுக்கு ஒப்பா இருக்கிறீங்க உமர் அலி உச்ச ரத்தத்துக்கு போயிட்டாங்க என்ன நூகலகி சலாம் கேட்டாங்க ரப்பி லா பதர் அல்லது அருள் மினல் காபிரின்னு தெரிஞ்சாரா ஒரு காப்பி இருக்க கூடாது எல்லாத்தையும் காலி பண்ணி இருந்தாங்க நூகலை சலாம் மூசாலை சலாம் இதான் சொன்னாங்க ரப்பி திபிஸ் ரப்பி திபிஸ் அல்ல அம்வாலிகள் வஸ்து அல்ல குழுவிகள் அல்லா பொருளாதாரத்தை முடக்கி இவங்களை ஆளுங்களை ஃபுல்லா காலி பண்ணிடுன்னு மூசா அலிசலாம் கேட்டாங்க அதே மாதிரி ரெண்டு ரசூலுக்கு நீங்கள் ஒப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் கடைசிகளை ஒரு தீர்வை சொன்னார்கள் நான் அபுபக்கரை ஒன்றும் செய்யவில்லை உமரை ஒன்றும் செய்யவில்லை எனக்கு பிதியா கொடுத்து விட்டு நான்காயிரம் திருகம் பிதியாவை கொடுத்து விட்டு தண்ட அபராதத்தை கொடுத்து விட்டு செல்லலாம் காசு இல்லாதவர்கள் பத்து பேர்களுக்கு கல்வியை கொடுத்து விட்டு செல்லலாம் என்று ஹூமான் நபிகள் ஹூமான் செல்லம் அவர்கள் தீர்ப்பு சொன்னார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் இந்த பதிலே கலந்து கொண்டு பதினாலு பேர்கள் எட்டு முகாஜிர்கள் எட்டு அன்சாரிகளும் ஆறு முகாஜிர்களும் சகிதானார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் ஆனால் எதிரணியிலே ஏராளமான சேதங்கள் ஏற்பட்டது எதிரணியை அல்லா ஜல்ல சாணகுத்தாலா அங்கே கொடுத்த உதவி இருக்கிறது ஏழு வகையான உதவியை கொடுத்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள் முஸ்லிம்களுக்கு முதலாவதாக அல்லா ஜல்ல சாணகுத்தாலா இவர்கள் பார்க்கிற பொழுது ஆயிரம் பேர் இருந்தாலும் நூறு பேர் இருக்கிற மாதிரி முதல் அல்லா ஜெல்ல சாணவுத்தலா இவர்களுக்கு பார்வையிலே பறக்கத்தை கொடுத்து விட்டார் ஆனால் எதிரிகள் பார்க்கிற பொழுது இவங்க முன்னூத்தி பதிமூணு பேர் தான் மூவாயிரத்தி ஐநூறு பேர் நிக்கிற மாதிரி தெரிகிறது அல்ல இந்த நிலையை ஏற்படுத்தி கொடுத்து விட்டான் இரண்டாவதாக அல்லா ஜெல்ல சானகுத்தலா முஸ்லிம்களுக்கு ஒரு சின்ன தூக்கத்தை கொடுத்தான் அந்த தூக்கத்துல பொதுவாகவே இந்த பஸ்ல அல்லது டிரைவிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒரு பத்து நிமிஷம் கண் அசந்து டக்குன்னு எந்திரிச்சான்னா என்ன சுறுசுறுப்பு மாஷா பரப்ப அதற்கு பிறகு அதை கொண்டு ஒரு சின்ன தூக்கத்தை கொடுத்து உற்சாகத்தை ஏற்படுத்தி விட்டார் ஆனால் அவர்களோ மடிந்து போனார்கள் மூன்றாவதாக அல்லாஹ் ஒரு சின்ன மலையை இறக்கி அவர்களின் இடத்தை எல்லாம் செகதிகளாக ஆக்கிவிட்டான் இஸ்லாமியர்களுடைய இடத்தை பெருமானாரினுடைய இடத்தை ஸ்ட்ராங்காக உறுதியாக ஆக்கிவிட்டான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள் அதற்கு பிறகு நான்காவதாக ஆயிரம் வழக்குகளை அல்லாஹ் அனுப்பினான் வெறும் ஜிப்ராஹிம் அலிசலா லேட்டா ஒரு அடி அடிச்சா ஆணு காலி ஆயிடுவாங்க ஆனால் நாயகத்திற்கு சந்தோஷம் வர வேண்டும் என்பதற்காக ஆயிரம் வழக்குகள் அதற்கு பிறகு மூவாயிரம் வழக்குகள் அதற்கு பிறகு ஐயாயிரம் வழக்குகளை அல்லாஹ் இறக்கி இந்த மதுரியங்களுக்கு உதவி செய்தான் அதோடு நிறுத்தவில்லை அல்லாஹுமே பேசுகிறான் அம்மா ரமைத்த இது ரமைத்த வழக்கின் நீங்க சும்மா வேலைதான் செஞ்சீங்க சும்மா மண்ணை தூக்கி போட்டா கண்ணுல சேர்க்கிறது என் வேலை வாழை தூக்குனா கழுத்தை விட்டது என் வேலை நான் பார்த்தேன் என்கிறார் பக்கத்தலதுமும்பா கடைசியிலே அல்லாகவே களமிறங்கி கொலை செய்ததாக அவர்களை வென்றதாக வரலாறு சொல்லுகிறது பதிலினுடைய வெற்றிதான் இன்றைக்கு இஸ்லாமியர்களின் வளர்ச்சிக்கு தூணாக இருக்கிறது பதிலிலே மட்டும் தோல்வி வென்றிருந்தால் இன்றைக்கு அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஒருவரும் இருந்திருக்க முடியாது இந்த வெற்றியை கொடுத்த காரணத்தினால் தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம் வழக்குகள் கூட பதிரியன்களை பற்றி பதிரியன்கள் குறித்து பெருமையாக கருதுகிறார்கள் பதிலிலே எந்த வழக்கு கலந்து கொண்டாரோ கொண்டார்களோ அவர்தான் வழக்குகளிலேயே சிறந்தவர் சகாபாக்களில் யார் சிறந்தவர் யார் மதுரிலே கலந்து கொண்டார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் பெருமானார் ஒரே ஒரு சுபச்செய்தியை சொன்னார்கள் மதுரியன்களுக்கு இனிமேல் என்ன பாவம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் ஏனென்றால் இவர்கள் மன்னிக்கப்பட்டு விட்டார்கள் காரணம் பக்குவம் அடைஞ்சிட்டாங்க நம்மளை பார்த்து சொல்லிட்டா மாச்சா அல்ல வெளியே போனோம்னு ஆளாளுக்கு ஒரு கடை பிஸ்மில்லான்னு வரக்கன் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பக்கத்து பிஸ்மில்லான்னு போட்டு அங்க ஒரு வட்டி கடை இப்படி வரிசையை ஆரம்பிச்சிருவான் நம்ம அதனால அல்லாவுக்கே தெரியும் பெருமானார் செல்லல்லாஹு அணிவ செல்லும் அன்னவர்கள் அப்படி அல்ல பக்குவமாக உருவாக்கிய காரணத்தினால் இனி என்ன தவறு செய்தாலும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் இவர் பதிரி என்று சொல்லுகிற அளவிற்கு பெருமானார் செல்லல்லாஹு அணிவ செல்லும் உருவாக்கினார்கள் முன்னூத்தி பதிமூன்று பேர்களையும் கலந்து கொண்ட முன்னூத்தி பதிமூன்று பேர்களையும் சொர்க்கவாசியாக பெருமானார் உருவாக்கி காட்டினார்கள் அதோடு மட்டுமல்ல அந்த பதிரியின்களின் வசீலாவை கொண்டு நாம் கேட்டால் நம்முடைய ஆஜத்துகளும் நிறைவேறும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் ஜாதி ஓதி துவாட்சிக்கு இருக்கிறோம் உங்களுடைய மனதிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தேக்கங்களை அல்லாஹ்விடத்திலே வெளிப்படுத்துங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாட்டங்கள் ஒவ்வொரு எண்ணங்கள் ஒவ்வொரு எழுச்சிகள் இருக்கலாம் அத்தனையும் கண்டிப்பாக நிச்சயமாக பதிரியங்களின் வசீதாவை வைத்து கேட்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல சாணகுத்தாலா கொடுக்க காத்திருக்கிறான் எனவே அல்லாஹ் ஜல்ல சாணகுத்தாலா பதிரியங்களுக்கு கொடுத்த வீரத்தை இஸ்லாம் இஸ்லாமியர்களாக இருக்கிற நமக்கும் கொடுத்து மார்க்கத்திற்காக நம்மை அர்ப்பணிக்கிற நல்லவர்களாக நாளாக்களாக உத்தவர்களாக உயர்ந்த சிறந்தவர்களாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக வாசுந்தாவா அதை கொண்டிருந்தார் Thank you.